ஏறவாய் நிலங்குகின்ற என்ன அப்பனே கண்ணான் என்னும் என்னையாளுடை மனநாயகனே மணிவாரிக்கச் சுடரே ஏறவாம் பொருள் தன் சீவர மங்கலத்தவள் கைதொழ உரை வானமாமலையே அழியுண்டொர வந்தருளே ஆடலுக்கு நீ பாதமே சரணாகத் தந்துடிந்தாய் உனக்கோல் கைமாறு நான் ஒன்றிலே எனதாவியுனதே சேருகொள் கரும்பும் பெருந்தரும் மனிதன் ஸ்ரீவரமங்கள் நாருகூர் நல்லுராய் முடியாய் தெய்வாயகனே उपवीतिरमुद्धपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्थम् शरणागतसाक्षवासमीळे शिखया शेखरिणम् पथिन्यतीराम् வையம் குருடன்றோ மாவரனூர் பொய்யன்றோ ஐயன் உரைத்ததமிழ் ஆரறிவார் வையத்திற்கு ஊன்றுகோர் என்ற எதிராக உத்தரித்த மூன்றுகோர் காண்பதற்கும் புதியவர்களே தாய்மார்களே இங்கு உங்கள் அனைவருக்கும் இடையுடைய நன்றியுடன் கூடிய பிரணாம பரம்பரைகளை சமர்ப்பித்துக் கொண்டு ஏதோ அந்த ராமசாமி ஐயாவுடைய சதாபிஷேகத்தை முன்னிட்டு தொடர்ந்து இருபத்தி ஏழு நாட்கள் ஒரு வாக்கியம் போல நடவுகின்ற இந்த வைபவத்திலே சீலவிந்தா சிறியனாகிய அடியனையும் அன்வைக்கும்படியாக பெருமாள் சங்கல்பித்து அது இன்று நடைபெறுகின்றது அவர் முதல்வர் கேட்கும்போது என்னால் முடியாது என்றே சொல்லிவிட்டேன் என் பெயரை போடாதீர்கள் என்றே சொல்லிவிட்டேன் பிரஸ்ல அவர் பார்க்கும்போதே சொன்னேன் ஆனா எம்பெருமான் சங்கல்பத்தாலே அடியே நீங்க பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை என்பது போல சுவாமி என்னை இங்கே உட்கார வைத்து விட்டார் இன்றைக்கு அதுவும் பகவத் சங்கல்பம் தான் நம்முடைய காரியமே இல்லை ஏன் நான் முடியாதுன்னு சொன்னவனை முடிப்படியாக கொண்டு வைக்கிறது நம்ம காரியம் எம்பெருமானுடைய சங்கல்பம் தான் நம்முடைய சித்தாந்தமே எதுவுமே பகவத் சத்தத்மத்தாய நடைபெறுவது என்பது முடிவானபடியினாலே அதை சொல்லிட்டே இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியும் நடைபெறுகிறது இன்றைய தினம் ராமானுமுக்தந்தாதியடி என்ற ஒரு அருமையான பிரபந்தம் இதற்கு முன்னாலே நான் ஒரு சமுப்பாளன் சொன்னேன் அருமையான சமுப்பாட்டு இந்த சமுப்பாட்டிற்கு நீண்ட காலமாக தமிழ்நாட்டில தமிழறிஞர்கள் மத்தியிலே சொல்லிக் கொண்டிருக்கின்ற ஒரு பாட்டு சிறப்பாக திருநெல்வேலியிலே இலக்கிய தொட்டின்னு ஒன்று உண்டு ஞாயிற்றுக்கிழமை தமிழ உண்டான சிறங்கி சிறந்த தமிழ் பாடல்களை எல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி செய்து இது பண்ணுவார்கள் வக்கீல்கள் எல்லாம் மானியமாக இருப்பார்கள் வக்கீல்கள் எல்லாம் இருப்பார்கள் அந்த இந்த பாட்டு வந்து அவர் ரொம்ப ரசிப்பார்கள் ரசிகமணி டி கேசின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் ரொம்ப ரசிகர்னு சொல்லுவார் ஒவ்வொரு பாட்டையும் சொல்லி பார்க்கணும்னு சொல்லுவார் அப்பேற்பட்டவருடைய உள்ளத்தை கவர்ந்த பாடல் இந்த வையம் பொருள் இது நீண்ட நாளாக அநேகம் பேருக்கு தெரியவில்லை எங்க இருக்குன்னே தெரியாது எம்பருமான சரித்திரத்தை திருப்போ திருக்கோயில் என்ற பத்திரிகையிலே அடியுடைய கவிஞராக எழுதி கொண்டு வருகின்ற பொழுது அந்த ராமானுஜாய திவ்ய சர்ச்சையிலே இந்த பாட்டு மத்தியிலே வருகின்றது ஆனா அந்த பாட்டு எப்பொழுது அங்கே சொல்லப்பட்டது என்கின்ற விவரம் அதுல இல்லை நிறைய பாட்டு இருக்கு ராமானுஜாரி நிறைய பாசங்கள் மத்தியிலே நிறைய வருகின்றது ஆனா இந்த பாட்டு எங்கே இருக்கு என்பதை ஸ்ரீவைஷ்ணவ ஸ்ரீ கிருஷ்ணமாச்சாரியார் ராமானுத்தாய் வியாக்கியானத்தை அச்சு போடுகின்ற பொழுது அதிலே குறிப்பிடுகின்றார் வெம்பெருமானார் மேல்நாட்டு பெருந்தருவி நீர்நாளே சோழராஜனுடைய தான் நீங்கின பிற்பாடு ஸ்ரீரங்கம் நன்றாக அமைதியாக இருந்த காலத்திலே அப்பொழுது திரும்பி வந்த பொழுது அரக்கன் திருமுகத்துக்கு அழியாக இருந்தால் சொல்லி சமர்ப்பித்த பாசம் என்று அதை குறிக்கப்பட்டிருக்கிறது இந்த வையம் குருடன்றோ அருமையான பாட்டு வையம் குருடன்றோ மாமரை உன் பொய்யன்றோ ஐயன் உரைத்ததவன் ஆதரிவார் லோகமெல்லாம் அஜானத்தாலே எல்லாருக்கும் இரண்டு போய் கிடந்தோம் இந்த உலகமாக மாமரையும் பொய்யன்றோ வேதத்திற்கு புறம்பான பொருள்களையும் அபவான வேதத்தை ஒத்துக்கொண்டு அதற்கு தவறான பொருட்களையும் சொல்லிக் கொண்டிருந்த காரணத்தாலே அந்த வேதத்தை பொய்யன்றே சொல்லிக் கொண்டு வந்தார்கள் வேத பாக்கியர்கள் வேதத்துக்கு புறம்பானவர்கள் ஐயன் உரைத்த பொருள் நாடுவார் இந்த ஐயங்கிற தமிழ் வார்த்தை பத்தியா இந்த ஐயங்கிறது ஆழ்வாருக்கு பேர் நம்மாழ்வாருக்கு தான் முதல்ல ஐயன் என்று நம்முடைய ஸ்ரீ ஆழ்வார்க்கு நகரிலே சீனிவாளுக்கு ஐயன் என்ற பெயரில் ஐயன் ஐயனாருமே ஒருத்தர் இருந்தான் ஆழ்வார்க்கு நகரில் ஆனால் ஐயன் என்ற பெயர் ஆழ்வாருக்கு பெயர் பெரியன் என்ற பெயரும் ஆழ்வாருக்கு பெயர் அங்கு உள்ள அழைப்பாடுகள் கோவில்ல அழைப்பாடுகள் ஆழ்வாருக்கு பெரியன் என்ற சொல்லையே பயன்படுத்துகிறார்கள் என்பது ஐயன் உரைத்த ஆழ்வாராலை அருள் செய்யப்பட்ட இந்த திருவாழ்வுடியில் கூட ஆரறிவார் எம்பெருமானார் அவதரிக்காமல் போனால் இந்த திருவாயுடைய பொருளை நம்மால் உணரவே முடியாது அவர்தான் முதன்முறாக பழமொழியாக வாய்மொழியாக சொல்லிக் கொண்டு வந்த அந்த பொருள்களை எல்லாம் ஏழு ஒழுக்கும் வழியாக நீதிக்கு வியாக்கியானம் பண்ணி செய்கிறாள் அவள்தான் திருக்குறுகை பிரான்களானதான் முதல் முதலாக செய்ய சொன்னால் தான் ஆறாயிரத்தி ஆரம்பித்தா அதன் பிறகு தொடர்ந்து பல வியாக்கியானங்கள் இருந்தன என்பது நம்முடைய குரு பரம்பரையிலே நாம் பார்க்கிறோம் உபதேசமாலையிலும் அந்த தரித்திரம் நன்றாக சொல்லப்படுகிறது உபதேசமாலைங்கிற கிரந்தமே நம்முடைய ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய சரித்திரத்தை சொல்லக்கூடிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட் ஒரு வரலாற்று நூல் அதில் இந்த விஷயங்கள்லாம் வருது அப்படிப்பட்ட ஐயன் உரைத்ததால் ஆரறிவார் எப்போ ஒருத்தருக்கும் தெரியல எப்ப தெரிந்தது மையத்திற்கு ஊன்றுகோல் என்ற எதிராக உதரித்த ஊன்றுகோல் காண்பதற்கு முன் எம்பெருமானார் அவதாரம் பண்ணுவதற்கு முன்னாலே இந்த உலகத்தாருக்கு யாருக்குமே வேதத்தினுடைய பொருளும் தெரியவில்லை ஆனால் திராவிட வேதமாக திருவாயுமையினுடைய பொருளும் தெரியவில்லை ஒருவருக்கும் எம்பெருமானார் அவதாரிக்கும் பிற்பாடுதான் எல்லாருக்கும் இதனுடைய உண்மையான பொருள்கள் தெரிய வந்தனா என்று சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானார் உடையமாக இந்த நூற்றந்தாதி என்கின்ற இந்த பகந்தத்தை பேசும்படியாக அடியனுக்கு இங்கே கட்டளையிட்டிருக்கிறார்கள் ஒரு அடியான முன்னாடி சுட்டுவிடுறவங்க எனக்கு உடல்நிலை சரியில்லை கண் பார்வை போயிடுத்து இந்திரியங்களுடைய சக்தியெல்லாம் அநேகமா போயாச்சு காலும் போயிடுத்து காலும் போயிடுத்து இருந்தாலும் ஏதோ இருக்கிற இருக்கிறத கொண்டு சந்தேகித்து கொண்டு வருகிறேன் அதிகமாக உபயாசம் பண்ணதான் ஜெயிச்சு ரெண்டு வருடம் ஆச்சு ரெண்டு வருடமாக நான் உபயாசம் எங்கேயுமே பண்ணது கிடையாது ஏன்னு கேட்டா ஞாபக சக்தி அடியனுக்கு குறைந்து போய்விட்டது ஞாபகத்தை குறைந்து போய்விட்டவுடையதாக உபன்யாசத்தை எங்கேயே நாம் ஏற்றுக்கொள்வதே கிடையாது அதனால்தான் சுவாமித்தன் முதலாக நான் முடியாது என்று சொன்னதற்கு காரணம் இருந்தாலும் பகவத் சங்கல்பத்தாலே இன்று சொல்லும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு சொல்றேன் அவதாருடைய தனியம் மீனே அத்தசமுதம் ஸ்ரீரங்காமிரதம் ஆசிரியே கவிம் பிரபந்த காயத்ரியாக பூரேக பத சம்ஸ்கிருதம் அதாவது இந்த அமுதனால வந்து திருவரங்கத்திலேயே இருந்து கொண்டு பெரியவாழ் சந்நிதியிலே கைவிரியம் பண்ணி கொண்டு இருந்தார் இவருக்கு இயற்பெயர் பெரிய கோயில் நம்பி என்று அமுதன் என்ற பெயர் பின்னாலே வந்தது இந்த ராமான் முத்தந்தா என்கின்ற இந்த அமுதமயமான இந்த பிரபந்தத்தை அணுகிய காரணத்தாலே அமுதம் என்ற பெயர் வந்தது ஆனால் இயற்பெயர் பெரிய கோயில் நம்பி அங்க எந்த கைங்கரியம் குறித்து இருந்ததுன்னு கேட்டால் புராண பட்டணம் அதனால் பௌரோகியம் புரோகித அந்த புரோகிதத்தை சில காரியங்கள்லாம் இன்னைக்கு இன்னைக்கு நடக்கிறது நம் பட்டர் வம்சத்தால் அந்த ரெண்டு கையெழுத்தும் பண்ணி கொண்டிருந்தவர் நல்ல வித்வானாய் இருந்தவர் நல்ல வித்வானாய் இருந்தவர் எப்போ எம்பெருமானார் காலத்திலே வாழ்ந்தவர் ஆனால் எம்பெருமானார் அங்கே இருந்து கொண்டு இந்த சீவீட்டு சம்பிரதாய பிரபலம் அபிவிருத்தி பண்ணி கொண்டிருக்கின்ற காலத்திலே அத்தனை சீவீஷ்ணரம் அவரை ஆசிரியத்து இருக்கின்ற பொழுது அமுதர் கொண்ட பெரிய கோயில் நம்பி மட்டும் அவர் அங்க பக்கத்திலே வரல கொஞ்சம் அந்த கல்வி செழிக்க இருந்தது யுத்தம் செழிக்க அகங்காரம் நிறைய இருந்தது அதனால வராமல் தான் ஆனால் எம்பெருமானுக்கு இருந்த சேன எழுமலை சேராதவரை சிதைப்பது அப்போது ஒரு சிந்த செய்கை சுபாவம் கேட்டா தன்னுடைய சித்தாந்தத்திலே சேராதவர்களை வேறு விதமான பனிஷ்மெண்டே கொடுக்க மாட்டார் சிந்தனை செய்வார் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே காரியம் நடப்பது அது பகவத் தங்கப்ப அவருக்கு நான் பெருமான் அந்த அனுகிரகத்தின் சக்தியை அவருக்கு காமாந்திரி அவன் என்ன நீ போய் அவரை பின்தொடர்ந்து போய் அவர் வழியே போய் அவரை திருத்தி பணிகொண்டு இந்த சம்பிரதாயத்திலே அவரை ஈடுபடும்படியாக நீ செய்யும் என்று சொல்ல அதே முறையிலே அவர் செய்தார் இவரும் ஈடுபட்டு எல்லாம் பண்ணி கொண்டு வந்தார் யாரு பெரிய அதன் பிறகு கைத்தர காலத்திலே இந்த பிரபந்தத்தை பண்ணினார் ஆழ்வாரிடம் எங்கே உங்களுக்கு என்ன பண்ணா தன்னை தனக்கு சிஷியனாக்கிக்கிறவர் உலகாழ்வாரிடத்திலே ஆசிரியிக்கும்படியாக பண்ணினார் நீ எப்படி தெரிகிறதுன்னு கேட்டா ஒருவரும் அந்த நிகழ்ச்சி சொல்லப்பட்டிருக்கு பின்னால பின்னால வந்த நம்ம பிள்ளை பிள்ளை பெருமாள் ஐயா இருக்காங்க இளப்பிரமணிக்காரனுடைய திருவரங்க கலம்பகம் என்ற கிரந்தத்திலே எல்லாருடைய முன்னால முன்னுரையாக தையில் அவர்களுக்கு ஆச்சாரியர்கள் இருக்கிறார் மன்னர் செலுத்தும் வழக்கம் செலுத்துகின்ற பொழுது ஒரு குலத்தாழ்வாளர் இருந்த பட்டருக்கு ஒரு பந்தனம் செலுத்துவதாக ஒரு பாசனம் வாங்கியது மாணிக்கடிநிதி வளர் கூடத்தாழ்வான் மகிழ் மகிழ வந்த தேடித்ததார் நம்பருமாள் குமாரர் சிவனை தானித்த சாபம் துடைத்தான் அரங்கர் அரங்கர் நான் இட்டன் என்று அருள் பட்டர் குற்றால் கதி நமக்கே அதாவது பராசர பட்டர் தான் இவருக்காக ஆகிய பிள்ளப்பெருமாள் கேட்டா இந்த அமுதனார் அம்சத்திலே வந்தவர் இந்த திருவங்க அமுதனார் அம்சத்திலே வந்தவர் தான் பராசர பட்டர் அதனால இவர் புறந்தார் வாழ்ந்தார் செய்யிச்சார் அவர் பராஜனப்பட்டக்கு ஆசைச்சார் அவர் குமாரன் சொல்றார் ஒரு வகையில ஒரு வகையில அவருடைய கேரன் சொல்றார் அது என்னது உண்மை நமக்கு நன்றாக தெளிவாக தெரியும் வியாக்கியான வேற விசேடமான செய்தி கூட வியாக்கியான ஒண்ணுமே செய்தி நமக்கு கிடைக்கல ஆனா இவர் என்ன பண்ணாங்க இந்த ராமாசுத்தந்தாரிய பண்ணினார் பண்ணினார்னா என்று முதல்ல முதல்ல பண்ணுகின்ற பொழுது எம்பெருமானாரையே மட்டுமே ஸ்தோத்திரம் பண்ணி பண்ணினார் அவர் அவருடைய புகழையெல்லாம் எல்லாம் பாடினார் அதை கொண்டு போய் எம்பெருமானார் கையில கொடுத்தார் எம்பெருமானார் பார்த்து அவரையே கணிச்சு போட்டார் அதை ஏற்றுகிறார் அதன் பிறகு அவர் கூப்பிட்டு சொன்னார் உண்மையிலேயே என் விஷயமான பிரபந்தம் பண்ணணும் என்கின்ற விருப்பம் உமக்கு இருக்குமே ஆனால் அடியேனை போகும் தனிப்பட்ட முறையிலே அடியேனை புகழ புகழ்வது கூடாது ஆனால் ஆய்வாளர்களையும் ஆச்சாரியர்களையும் திவிதேகங்களையும் முன்னிட்டு அதில் ஈடுபட்டவர் அதில் அலங்காப்பட்டவர் என்கின்ற முறையிலே இருக்கும்படியாக நீ பிரபந்தத்தை அணி செய்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்னபடியினாலே மறுபடியும் இதை எல்லாம் பண்ணினார் பண்ணி பண்ணி எல்லாம் முடித்தார் சுவாமி பண்ணி முடிச்சுட்டா அதோட அப்படி ஒரு சரித்திரம் ஆனா இன்னொரு நிகழ்ச்சி என்ன இவர் எல்லாத்தையும் பண்ணி முடிக்கின்ற அடைய வளைந்தான் தெரு ஒன்று இருக்கு சீரகத்துல அந்த அடைய வளைந்தானுக்கு அப்புறம் ஒரு தென்னந்தோப்புல இருந்து கொண்டு இவர் பட்டோலை கொண்டதாகவும் எளிதில் எழுந்ததாகவும் நூற்றி எழுந்தரை பார்க்கடல் என்கின்ற நூற்றி ஐந்தாவது பாஜகம் வரை அவர் எழுதி முடித்திருக்கிற நிலையிலே எம்பெருமான முதலியாண்டான் உலத்தாழ்வான் எம்பா இவர்களோடு கூட எம்பெருமானார் அங்கே இருந்தொழினார்களும் அப்பொழுது இந்த பாசுரங்கள் மூன்று பாசுரங்கள் அவர்கள் முன்னிலையிலே இந்த பாசுரங்கள் பாடப்பட்ட காரணத்தாலே உடனே புராட்சி அரங்கேற்றம் பண்ணினார்கள் நூற்றி எட்டு பாட்டையும் சேர்த்து நூற்றி எட்டு பாட்டையும் அங்கே எம்பருமானார் முன்னிலையிலே அவர் சொல்ல அங்கே அரங்கேற்றமாகி அதன் பிறகு கூடத்தாழ்வானுடைய நியமனம் தானே இந்த மூன்று பாசனங்களும் சாட்டு பாட்டு எல்லா பாசனத்துக்கும் ரெண்டு பாட்டு தான் சாட்டு ரெண்டு பாட்டு தான் சாட்டு மரப்பாட்டு அதனால ராமாவு சுந்தாரிக்கு மட்டும் மூன்று பாட்டு காரணம் என்னன்னு கேட்டா இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நடந்தது அப்போ குலத்தாழ்வாருடைய நியமனத்தாலே இந்த மூன்று பாட்டுகளும் சாட்சிப்படுத்தின சாட்சிப்பாட்டுகளால் அமைக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டது அப்படியே உதவி கலர்த்தி கொஞ்சம் சில வார்த்தைகளை கொஞ்சம் தருவாங்க அதனால்தான் அது முன்னாடியே பண்ண நிப்பாட்டிடும் அது ஏற்பட்ட அந்த வியாதியின் காரணமாக சொற்கள் அவ்வளவு தெளிவாக வாயில் வருவது கொஞ்சம் கட்டப்படும் அதனால்தான் இந்த பேசுறதுக்கு நிப்பாட்டி காரணம் கொஞ்சம் அப்புறம் திரட்சி ஏற்படும் சுத்திரட்சி இருந்தாலும் அவர் சொன்ன நாமும் எப்பெருமானாக பேசி சத்த எனக்கு ஒரு நிகழ்ச்சியை சொல்லிக் கொடுறேன் ரெண்டு வருஷத்துக்கு முன்னால மே மாசம் பதினெட்டாம் தேதிக்கு கூடத்தாழ்வான பத்தி பேசினாங்க ஸ்ரீரங்கத்துல மண்டபத்துல கூடத்துல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க அன்னைக்கு நடக்கிறதுக்காக அன்னைக்கு பேசி முடிச்சு அதுக்குள்ள ஸ்ரீவைகுண்ட ஸ்தலத்தை பத்தி பேசினேன் அது முடிஞ்ச உடனே மறுநாள் நான் புறப்பட்டு இங்க வந்தேன் இந்த திருவல்லிக்கேணிக்கு வந்தேன் வரும்போது கூட எனக்கு எதுவுமே எந்த விதமான எதுவும் இது ஏற்படல இந்த வந்து கார்த்திகை ரேவதி ரேவதியை நீங்க புறப்பாடுக்கு பாசாரி புறப்பாட்டுக்கு வந்தேன் புறப்பாடு முடிஞ்சு உள்ள ஓட்டியாச்சு அன்னைக்கு திருவா ரேவதியை திருவாலை சேவா சேவாக்க ஓட்டின்னு உட்கார்ந்துருந்தேன் மறுநாள் காலையில இருந்திருக்கிறேன் வாய் பேச முடியல நாக்க உள்ள இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆகி போட்டு அன்னைக்கு காலையில் உடனேயே மருத்துவ கம்மனை கொண்டு போனார்கள் நாலு நாள் செய்தியாகி வந்தேன் வந்தவுடனே எனக்கு சதாபதி இயக்கத்துடைய ஆழம் வந்தது அதற்காக வாரணாமலைக்கு போனேன் இந்த பெருமாளை எல்லாரும் அணித்தோ அப்படியே வாழ்க்கை திருவரங்கம் வந்து நம்பர் மாலையும் சேவிக்கணும் அப்ப திருவரங்கத்துக்கு வந்தவுடனே அங்க கூரத்தாழ்வான் திருவாழி உங்களுக்கு கீழே கிடைக்கல அந்த திருவாடி மீடிய அவள் வந்து அந்த அர்த்தந்தோறும் அந்த உபன்யாசங்களை வைத்துக் கொண்டிருந்தார் நான் போன உடனே அவள் இறைவன் முன்னமே சொல்லியிருந்தா நான் இங்க வந்துட்டேன் அவ அவனும் பேச சொன்னான் சரி ஒத்துட்டேன் அங்க சுந்தரபாபுத்தவர் திருவாலியஞ்சோழவரை பற்றி அவர் சாதித்த அந்த சுந்தரபாபுத்தவத்தை பற்றி அங்கே பேசு வாய் பேச முடியா இருந்தவனுக்கு ஒரு மணி நேரம் பேசும்படியான அந்த மாதிரி சக்தியை கொடுத்தவர் அந்த பெரியவர் கூடத்தாழ்வாருடைய பரமானுகிரகம் எடுத்தாலே தான் அன்றைக்கு அங்கே பேசினேன் அதுக்கப்புறம் வாய் சரியா கொடுத்து இதை எல்லோரும் பேசும்படியாக சாதாரணமாக கேட்டுக்குள்ளியான ஒரு கிருபையை எம்பெருமான் இந்த மனமாச்சாரியின் மூலமாக அடியலுக்கு அனுகிரகம் பண்ணினார் அதே நன்றியோட நீங்க அதை சொல்லி இதுக்கு நான் யாரையும் சொல்லல ஒரு முதன் முதலாக இங்க சொல்றேன் யார் எல்லாம் அந்த பகவாச்சாரியின் கீழ்தான் இதை வேற வேற மதத்துக்காரனாருன்னா எனக்கு சாட்சியா போட்டுருவோம் <laughs> சாட்சியா போட்டு மத பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தின்றவங்க மற்றவர்களுக்காக நாம அப்படி அப்படின்னா செய்யறது கிடையாது நம்ம செய்யறது கிடையாது இப்படி அதனால நம்முடைய சிவ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் இந்த ராமாசமுத்தாரி நித்தியானுசந்தாய அனுசந்தானமாக வச்சிருக்காள் நான் பெரியவாட பார்க்கிறேனேமா எங்க ஊர்ல தான் பார்க்கிறேன் அந்த காலத்துல தீர்த்தமாடிட்டு புறத்து வந்தாங்க ராமாந்தாரி ஆன்மீக சேமித்துக் கொண்டே வருவார்கள் ஆம்பரவனையும் சேமித்துக் கொண்டே வருவார்கள் தீர்க்கமாடினோடனே அந்த கிளம்பி புறப்பட்டு வரும்போது இருந்தாலும் ஆழ்வார்கள் நீங்குவார்கள் விரிவாடலாக சேவை செய்து இருந்தார்கள் என்பதெல்லாம் அடி பார்த்திருக்கு அடிய தகப்பனாக இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்தேன் அதன் பிறகு இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன ஏற்றம் கேட்டார் சிவாயுடைய ஆயிரம் பாசுரங்கள்ல ரெண்டு பதிலும் மிகச் சிறப்பாக சொல்லுவார் எம்பனான் விஷயமாக தொண்ணூத்தெட்டு பதிகங்கள் இருந்தாலும் ரெண்டு பதியம் பாகவதான பற்றி சொல்லப்பட்ட பதியம் ரெண்டு பல்லுந்துடர்களை முக்கியம் ஒன்றும் இன்னொன்று நடுமாறு கழிவு செய்கிறேன் போன்ற பதியம் அதே போல கணினி சாப்பிடும் அதுவும் அதுவும் பாகவத தேசத்தை சொல்லக்கூடிய ஒரு பிரபந்தம் அதான் முதலாயிரத்தினுடைய கடைசியிலே அந்த பிரபந்தம் சேர்த்தார்கள் இது இயற்பாவுடைய கடைசியிலே ராமன் முத்தாரில் சேர்த்தார்கள் என்னத்தினால அர்த்த கௌரவத்தால் பொருளின் சிறப்பின் காரணமாக இந்த ரெண்டு பிரபந்தத்தையும் நாலாயிரத்துக்குள்ளே நம்முடைய ஆச்சாரியர்களை சேர்த்து வைத்தார்கள் இது நித்தியானுசந்தானமாக நாம் பண்ண வேண்டும் என்று நூற்றி எட்டு பாசுரத்திலேயும் எல்லாத்திலையும் ராமானுஜன் ராமானுஜன் இந்த திருநாமம் வருகின்ற வழியினாலே எப்படி காயத்ரி ஜபமானது நூற்றி எட்டு தடவை பண்ணணும் என்று தர்மசாஸ்திரங்கள் விதிக்கிறதோ அதுபோல இந்த ராமானுஜன் திருநாமம் நூற்றி எட்டு பாசத்துக்கு வருகிற காலத்தினால் இன்னைக்கு பிரபந்த காயத்ரி பிரபந்தாளாக ஸ்ரீவிஷ்ணுவாளுக்கு இது ஒரு காயத்ரி எல்லாரும் அனுசந்தானம் பண்ணலாம் புருஷால் தான் மட்டுங்கிற நியமம் கிடையாது ஸ்ரீவிஷ்ணுவா அத்தனை பேரும் இந்த பிரபந்த காயத்திலே தீர்த்தமாடி நெத்திக்கிட்டுள்ளோ இந்த ராமானுஜ அனுசந்தானம் பண்ணலாம் என்கின்ற ஒரு முறை జరిగేది భాగవతాల మధ్య నేరామ పాత్ర మరకలు ఇది అవసరం బుక్కులు ఉమన్ను మారు గురుండియ మారుహన్ உகழ்வழிந்த அமர்ந்து மாறன் அடிமொழிந்து இந்தவன் பல்கலையோர் பல்கலையோர் தாம் வந்தவந்த அவானுகன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சிலே சொல்லுவோம் அவன் நாமங்களே அதாவது இந்த பாட்டுடைய சாரம் என்னன்னு கேட்டா எம்பெருமானாருடைய திருவடிகளை நாம் அடைவதற்கு அவர் திருநாமங்களே நமக்கு உதவும் என்று சொல்றார் அவன் நாமங்களே நமக்கு உபாயம் என்கின்ற தாற்பயத்தில் இந்த பாடலாரை சொல்லுகிறார் ஆழ்வாருக்கு அடைமொழி கூவதுமாறன் பொருந்திய மாறுகன் புகழ்மொழிந்த பரமந்தமா இப்படி திருநாமம் உபாயம் சொல்ற மாதிரி எம்பெருமானாலே உபாயம் எம்பெருமானாலே உபேயம் உபேயம் அவன்தான் பேரும் அவன்தான் அந்த பேச்சை அடைவதற்கு உண்டான உபாயும் எம்பெருமானார் தான் என்று பின்னாலே வரப்போறது அது பின்னா வரும்போது நான் சொல்றேன் அந்த பாசத்தை வச்சிருந்தேன் சொல்றதுக்கு வச்சிருந்தேன் இது எதுபோல கேட்டா எம்பருமானை அடைவதற்கு அவனே உபாயம் அவனே உபாயம் அவனே கேயம் என்று சொல்றோம் இது ஆழ்வார் பாடுறதுல வானமாவளை பதிகத்துல இந்த மாதிரி ஒரு ஆச்சாரியர் அர்த்தம் பண்ணிருக்கார் திருப்புருகை பிரான் பிள்ளான் என்ற ஆராயர் பணியில அந்த பதிகமானது எம்பாலுமானை அடைவதற்கு உண்டான உபாயத்தையும் சொல்கிறது அந்த அந்த உபாயத்தின் மூலம் அடைகின்ற ஏற்றையும் சொல்கிறது என்று அவர் வியாக்கியானம் பண்ணினார் ஆனா பின்னாலே நீச்சலே வருகின்ற பொழுது கொஞ்சம் மாறுபட மாறுபாடான கருத்து இருக்கு என்னன்னு கேட்டா இந்த பதிகமானது எதை சொல்ல பிரகரணம் என்ன என்ன சந்தர்ப்பம் பார்க்கணும்னு சொல்றார் பராஜனப்பட்ட இவர்கள் உபாயத்தை சொல்லுகின்றார்கள் பிரகடனமானபடியாலே இது உபாயத்தை மட்டும்தான் சொல்லுவது என்று அவர் குறிச்சிருக்கார் பாட்டு ஆரம்பமே நோத்துவோம்பிலே நுண்ணறிவிலே இதனை காட்டுகின்றேன் என்று சொல்லி அந்த உபாயத்தை தான் சொல்லுகின்ற காரணத்தாலே உபாய நிக்கிரகம் பண்ணக்கூடிய வலியும் அதான் உபாயத்தை தான் சொல்லுகிறது என்று சொன்னார் ஆனால் அடியே அந்த ஊர்ல பல வித்வான்களை அடியே சந்திச்சு கேட்டு கேளுங்க இப்போ இப்போ இந்த சுவாமியை திருத்தவனா பெரிய நியாய வேதாந்த வித்வானும் காஞ்சிபுர சுவாமியினாலே மதிக்கப்பட்ட பெரிய வித்வான் இன்னொருத்தர் சதுர்ஷாஸ்திர வித்வானாக கோபாலய்யானும் அப்புறம் ஆஸ்தானத்திலே நல்ல வித்வான் ஜல நையாயிக்காக என்று சொல்கிறபடி நல்ல வேதாந்த நையாயி நையாயிக முறையிலே வேதாந்த சாஸ்திரங்களை அங்கீகரித்த சுவாமி இருபத்தி ஏழாவது வட்டம் ஜி எஸ் சுவாமி மிகச்சிறந்த இந்துவாக விளங்கியவர் அனைவரும் தெரிஞ்சிருக்கலாம் சுவாமிகள் அவர் காலத்துல ஓபுரமடத்திலிருந்து அழகிசிங்கர் எழுதினார் தேவனார் உலகம் அழகிசிங்கர்னு உதயத்தினுடைய மகாதேசிலிருந்து வீரர் அவர் வந்து திருவையாத்திர படித்தவர் வாராவுக்கால் அநேக பேர் திருவையாத்திர படித்த காரணத்தாலே அதனால அவர் உடல்தாங்க உடல்தான் முடிந்தார் அப்போ அந்த அழகிசிங்கர் வந்து வாமாவரை மடத்துக்கு எழுதினார் படத்துக்கு வந்து அரைவகரப்பனம் தான் மங்களாசாசனம் பண்ணினார் மங்களாசாசனம் பண்ணுகின்ற பொழுது அந்த சுவாமி அந்த ஈரட்டை விண்ணப்பிக்கின்ற பொழுது இந்த இந்த பதிகத்தில் உண்டான ஒரு ஆச ஆரலட்சியின் வாதநேகரனாக தந்தோகின்றாய் உனக்கு ஒரு கைமாறு என்ற வாழ்வுக்கு சொல்லி இது வந்து இந்த எம்பெருமானின் திருவழியை உபாயம் எம்பெருமான் திருவிழிகளை நமக்கு உபேயம் என்று சொல்லுகின்றார் ஆழ்வார் என்று சொல்லி அது சுவாமி சாதித்தார் இது என்ன பெரிய கேட்டா வட்ட நிர்வாகத்தை அனலாய்வா வந்து ஒத்துக்காமல் திருப்புகை பிரான் பிள்ளார் ஆராயக்கூடிய சொன்ன அந்த அர்த்தத்தையே தான் இவர்கள் வந்து பரம்பரையாக இதே தீர்மானம் பண்ணி கொண்டு வந்தவாளர்கள் இங்க ஒன்றுதான் சொல்லுவார் ரெண்டையும் காட்சி கொடுக்கிறது தான் சொல்லுவார் எல்லாருமே ஆனால் வீட்டினுடைய முறைப்படி பார்த்தால் அது உபாயத்தை மட்டும் கூடிய பதிகம் என்றுதான் தீர்மானம் பண்ணியது அதுபோல பேரனுக்கு பேரொன்றுமில்லை நின் சரணன்றி அப்பேரடித்தற்கு ஆதொன்றுமில்லை மற்ற சரணன்றி என்று பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனைச்சந்த செம்ம கூடும் கூறும் பரமன்று ராமானுஜா மெய்வ கூறியே நீ சரணன்றி பேர் ஒன்றில்லை பெருமானாரே உண்மை அடைவதற்கு உங்களுடைய எனக்கு அடைவதற்கு உங்களுடைய திருவழியை தர வேறு உபேயம் கிடையாது வேறு பணம் கிடையாது வேறுனா பணம் உபேயம் அது உங்களுடைய திருவடிகள் தான் எனக்கு பிராட்டியம் அதுதான் பணம் அதுதான் பேரும் அதுதான் அப்படின்னு சொல்றேன் அது அடைவதற்கு வரை அதுவும் உங்களுடைய திருவழிகளை தான் அடுத்த அடிக்க சொல்றேன் இந்நிலையில இருந்த ஆழ்வாருடைய அந்த பாரதத்தின் மதமை இருந்த வாழ்வத்தினுடைய ஒழுங்கத்தோட ஒரு சார்பு நாம் இதை ஒப்பாக கொள்ளலாம் இந்த பாடல் அது என்னால் சொல்ல முடியாது ஒரு மரம்ன்றத என்னாலே சொல்ல முடியாதுன்னு கைவிட்ட கை கைவிட்டார் அவதாரம் அடுத்தது ஆழ்வானுடைய சம்பந்தம் இந்த ஆழ்வானுடைய சம்பந்தத்தை பற்றி முதல்ல அஞ்சார் பாட்டில் என்பது மொழியை கிழக்கும் விரும்புகிறார் வஜமும் குறும்பான புவியை கிழக்கும் நம் தூரத்தாழ்வான சரண் குடியது வழியை கிடத்தும் ராமானும் புகழ்மாழி எல்லா வழியை கிடத்தல் எனக்கிரியாதும் வருத்தமன்றே என்கின்ற இந்த பாஷம் அற்புதமான பாஷம் இந்த பாஷத்துல புறத்தாழ்வானுடைய பெருமையும் சொன்னது மொழியை கடக்கும் பெரும் புகழார் என்ன நினைக்கிறார் அமுதனார் எவ்வளவானாரை துதிப்பதற்கு எனக்கு யோகியதை இல்லை என்று ஆழ்வார் எப்படி வழவே இந்த நிர்வாகமே பகவானை அணுகுவதற்கு எனக்கு யோகியதை இல்லை என்று சொல்லி அணுக பார்த்தாவிட அகல பார்த்தாலும் அதுபோல இங்கே அமுதனால் எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு எனக்கு அருகதை இல்லை என்று சொல்லி விலக பார்த்தார் அப்பொழுது திரு விலக பார்த்ததுக்கு கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தார் சிந்திச்சு பார்க்கணும்னு அவருக்கு ஒரு நினைவு வந்தது நமக்கு சுயமாக அந்த தகுதி இல்லாமல் போனாலும் ஆழ்வானுடைய சம்பந்தத்தாலே நமக்கு எந்த தகுதி உண்டு என்று தீர்மானம் பண்ணி பாட தோற்றம் பண்றார் மொழியை கடக்கும் வெறும் புகழார் அப்படிப்பட்ட புகழ் மொழிகளை வாயினாலே சொல்ல முடியாத வாஜா மகோதரம் சொல்றோம் நம்முடைய சொல்லுக்கு எட்டாளர்கள் இருக்கக்கூடிய அந்த சொல்லுதான் மொழியை கடக்கும் வெறும் புகழார் வையமு முக்குறும்பாம் புதிய கிழக்கும் நம் கூடத்தாழ்வான் முக்குறும்புன்னா கல்வி செல்வம் குலம் இந்த மூன்று நாளையும் ஒருவனுக்கு ஒருவனுக்கு செருக்கு உண்டாகலாம் ஒன்னொன்று இருந்தா போதும் மூணு சேர்ந்து இருக்கிற அவசியம் இல்லை ஒன்னொன்று இருந்தாலே நம்மை கெடுத்து விடுவது மூணு சேர்ந்துதான் கேட்கவே வேண்டும் ஆனால் இந்த மூன்றையும் அறுத்தவன் கொடுத்தாடா மூன்றையும் தன்னை தன்னுக்கு அனுகாதபடி பாதுகாத்துக் கொண்டவர் கொடுத்தார்கள் அது எப்படி தெரியுதுன்னா இவ்வளவு இருந்தாலும் கூட அவருடைய நைத்திய பாவத்துக்கு வியாக்கியானங்கள்ல ஸ்தோத்திரங்கள் எல்லாம் கூட கூடத்தாழ்வானுடைய அந்த நைத்திய சௌரபிய எளிமை தான் இவ்வளவு அவருடைய சம்ஸ்கிருத ஸ்லோகங்கள் இருக்கே ஆச்சரியமான ஸ்லோகம் சமூகம் ஆச்சரியமான தெரியும் அவளுடைய அந்த காம்பீரியம் அந்த சொல்லு அந்த அந்த பாடைக்குண்டான காம்பீரியம் இருக்கே அந்த காம்பீரியத்தை குலத்தாழ்வாங்க ஸ்தோத்திரங்களை பார்க்கலாம் அவர் குமாரனாகி பராஜர் பட்டனுடைய சோதனங்களையும் பார்க்கலாம் சம்ஸ்கிருத பாஷையில் ஒரு காம்பியது ஆனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் அவ்வளவு தூரம் ஒரு அந்த சம்ஸ்கிருத பாஷையிலே வாழ்க்கை அபாரமான பாண்டித்து இருந்தாலும் கூட தன்னை மிகவும் நைச்சியமாக அவர் வந்து பாதித்து வந்தார்களே உரிய அந்த செருக்குங்கிறது தொழில் கூட அவரிடத்திலே கிடையாது வித்தியாசம் கிடையாது உலகங்களுடைய தனம் செல்வ செருக்கு கிடையாது ஏன்னா தனக்கு இருந்த அந்த சித்தரத ராஜ்யத்தை விட்டுட்டுக் கொண்டு எவ்வளவானார் விடுமுறை கொண்டு ஆசிரியவன் அதோடு கூட இது ஒரு நிகழ்ச்சியும் சொல்கிறார்கள் பொன்வட்டில் பலித்த பலித்தறிந்தோம் வாழியேன்னு ஒரு தொடர் சொல்றார் நடந்து காஞ்சிபுரத்தில் நடந்து போகின்ற பொழுது எல்லா சாமானியும் கொண்டு வந்தார்கள் அவர் தேவியார் என்ன பண்ணா எப்போதும் இவர் வந்து ஒரு தங்க கும்பாவும் தான் சாப்பிட வணக்கமா அதை மட்டும் இந்த அம்மையார் கொண்டு வந்தார் வந்தார் வழியில நம்ம வழியில ஏதாவது பயம் உண்டோன்னு கேட்டாள் ஒரு தாழ்வாழ்க என்ன பயம் வழியில கதை வந்தாங்க பயப்படணும் நமக்கு ஏதாவது உண்மை இல்லையே தான் இல்லை இந்த மாதிரி கொண்டு வந்திருக்கிறேன் உன்னே அதை வாங்கினா அப்படியே வீசி எரிஞ்சிட்டாராம் நீ அந்த காட்டிலேயே வீசி எரிஞ்சிட்டார் அதனால அவருக்கு செல்வ செல்வி கிடையாது செல்வத்து மேல நகையும் கிடையாது ஆசையும் கிடையாது அவருக்கு முக்குறும்பு அடுத்த கூடத்தாள் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கூடத்தாழ்வார் எம்பெருமானவருடைய இருக்கிற காலத்துல அந்த சோழராஜ்யம் சோழராஜாவுடைய உபத்திரவம் நிறைய இருந்து வாழ்க்க அந்த காலத்தில் கிருமிகண்ட சோழர்னு சொல்றார் அது இல்லைன்னு ஒருத்தர் சொல்றார் வேற ஒரு சித்தரசன் ஒருத்தர் சொல்றார் அது உபயோகமா இருந்து கொள்ளும் உண்டான ஆசனாலே அந்த திருவரங்கத்தை உண்டான சிவீஷ்ணவனுக்கு எம்பெருமானால் எம்பெருமானை சார்ந்தவர்களுக்கு உபதிரவம் நிறைய இருந்தது மட்டும் நமக்கு தெரியாது அப்போ இவர் மேல்நாட்டில் மட்டும் போயிட்டார் வெள்ளசாட்டி கொண்டு எம்பெருமான அவர் கூடத்தாழ்வாரும் பெரிய நம்பிகளும் தான் பறந்து போறார் ராஜ சதசுக்கு போதான் போய் அவன் கட்டாயப்படுத்தலாம் அந்த கட்டாயப்படுத்துறதுக்கு யாரு காரணம் கேட்டா ஒரு சீமிஷம் தான் அங்க நானூறு ஆண்டு அந்த சிவிழ்த்தவன் அந்த சிவிழ்த்தா இருந்தவர் அங்க வேலை பார்த்து கொண்டிருந்தபடியினால நீ இத்தனை பேருக்கு கையெழுத்து வாங்கி பிரயோஜனம் இருந்த பெரிய நம்பிகத்தையும் ராமானுஜத்தையும் கையெழுத்து வாங்கினால்தான் உன் செய்யும் கடலுக்கும் அப்படின்னு சொல்லிட்டான் உடனே இவாள் கொண்டு ஒரு முடியாக எப்பவுமே போனான் போனா அவன் சொன்ன முடியுமா கேட்டு வேலையோ எழுதி விஸ்வாசம் நாஸ்தியம் குணமத்தியத்தக்கப்பறம் சமூகத்தில் எழுதி எழுதி அவன் ஒத்துக்கல கோவப்பட்டு என்றாங்க கண்ண பிடிக்கிறான் பெரிய கண்ண அவனே பிடிக்கிறான் யாரையும் சொல்லாதாரையும் பிடிக்கிறான் பிடிக்க விட்டான் ஆனா பெரிய தூரத்தாழ்வான் உன்னை இந்த சைவனை பார்த்த கண்ணு எனக்கு எழுந்து மிக அவரே அந்த கண்ணை குத்தி பகைச்சுட்டாங்க கொடுத்தாங்க இப்படி இருக்கிற காலத்துல இவா எவ்வளவு நாள் வழக்க விட்டார் இவர் இருந்த பின்னால் அந்த ஸ்ரீரகத்தை இருக்க முடியல கூடத்தாழ்வானுக்கு ஒரு புறப்பட்டு நேர திருமாவளியூர் அவனுக்கு போயிட்டார் அந்த திருமாவளியூர் போய் இருக்கிற பொழுதுதான் இந்த பஞ்சஸ்தவம் அப்பதான் அவதரிச்சது பஞ்சஸ்தவம் நீலாம்பரசன் அடிகள் பட்டர்கள் போல அவர் பண்ணார் இவர் இந்த பண்ணார்கள் இந்த பஞ்சஸ்தவத்துல அதிமான உற்சவத்திலும் இதையும் பண்ணிட்டார் சுந்தரமா உற்சவத்தையும் பண்ணிட்டார் வரவதார பண்ணி முடிஞ்சு எம்பெருமானார் போய் நான் அங்க வரலாறு சந்தியில போய் விண்ணப்பிக்கலாம் காஞ்சிபுரத்துக்கு போய் தேவபெருமானத்துக்கு போய் விண்ணப்பிக்கலாம் சொல்ல அவ தங்க வரலாம் காஞ்சிபுரத்துக்கு வந்து விண்ணப்பிக்கின்ற பொழுது அப்ப எம்பெருமான என்று சொன்னார் வரதராஜன் தன்னை பிரார்த்திக்கின்ற பொழுது எனக்கு கண் கண் தெரியணும் கண் வேணுங்கிறத பிரார்த்தனை என்று சொல்லி போயிருந்தார் எம்பெருமானார் கூறத்தார்கள் ஆனா இவர் அந்த அந்த சமயம் பார்த்து எங்கோ போக வேண்டிய ஒரு அவசரத்திற்குள் போய் எம்பெருமானார் அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணார் கூடத்தாழ்வா என் கண்வன் என்ன கேட்டார் தெரியுமா வீரர்களுடைய திருக்கண்களையும் கூடத்தாழ்வாருடைய திருக்கண்களையும் பறிப்பதற்கு காரணமாக இருந்த அந்த நாமூரான் இந்த நாமூரானுக்கு நீ மோட்சம் கொடுக்கணும் கேட்டார் வரதாளிக்க நான் பெற்ற பேரு நாமூரான் பெறவர்களுக்கு கேட்டார் இதை பற்றி சொல்லுகின்ற பொழுதும் ராமானுஜாரி ஒரு பாட்டு அருமையான பாட்டு அந்த பாட்டு என்னன்னா எதை சொல்லுறது கேட்டா இப்படி அகவனுக்கு கூட அருள் பாதிக்கின்ற ஒரு மனப்பண்ணி கூறத்தாழ்வாருக்கு நீ எங்க பார்க்கணும் ஸ்ரீராமாயணத்தால பார்க்க முடியும் முதல் நாள் போல முதல் நாள் யுத்தத்துல ராவணன் அத்தனையும் இழந்துட்டான் வாரணம் முருகவாகும் வரையினை எடுத்ததோடும் நார்ந்த முருகக்கேற்ப நயன்பட உரைத்தலாகும் தாரணின் ஒழிபத்தும் சங்கரும் உடுத்தவாரும் வீரமும் கடத்தே போட்டு ஒருங்கேயோடு இறங்க உட்கார் இளம் உட்கார்ந்து உட்காரம் இறங்க உட்கார்ந்து எல்லாத்தையும் போட்டு போயிட்டோம் அப்ப பெருமாள் என்ன பண்ணாங்க எல்லாம் ஒரு ஆயுதாயுதபாணியாக இந்த மாதிரி ராவன் ராவணன் ஆன உடனே பெருமாள் அழிக்கிறார் செல்வழிக்கு தெரியுமா படிக்க தராம என்ன பண்ணா இங்கு போய் போட்டு நாடவாயன அறியது பழகாவது போன நால்வைய வள்ளல் இன்று போய்க்கு நாடவாவும் அறியன பழகாவும் குசல நாடுடைய வள்ளல் அப்படின்னா அப்போ அந்த பகைவனுக்கு இறங்குகின்ற ஒரு பணி இறக்கம் காட்டுகின்ற சக்கரத்தை திருமகண்ட பார்க்கணும் இந்த குணத்தை கூடத்தாழ்வானே அவருடைய அபிமான ஸ்தலத்துல ஒரு தோகத்தாளர் தாதரின் வீழ்ச்ச நிஷம்யதாம் இது முமோதிதம் தவாரம் ஓயம் குணः கதரகோ விகதக்கியம் கசியஸ்துதே பதம் அகோபத கசபூமி தாதுஜாகரம் அறி தாதுஜாகரனாக்க எப்பேற்பட்ட அபராதம் பண்ணினவன் கொடிய அபராதம் பண்ணினவன் யாரு ராவணன் அந்த ராவணன் வந்து யுத்தத்துல களைப்படைந்து விட்டான் என்று உடனே நீ அவன் விட்டையே விஷமெல்லாம் இழப்பாயிட்டு வா என்று அனுப்பினாயே இந்த குணத்தை நான் எங்கென்று சொல்வது அப்படின்னு கோயமாக நீ என்ன குணமும் நீ என்ன குணம் கதரகோடியடா எதிரே சேர்ப்பதும் தெரியலை சொல்லி ஆச்சரிய போகிறார் குலத்தாழ்வான் அதே குலத்தாழ்வான் நம்பருமானுடைய இந்த இறக்கத்தை கண்டு அப்படியே தன்னை நெகிழ் நெகிழ் போகும் வழியாக பண்ணிய அந்த குலத்தாழ்வார் அதே குலத்தாழ்வார் இப்போ என்ன பண்றார் இந்த நாலு மோஷம் கொடுக்கும் பெருமாள் சொல்லி கேட்டார் தனக்கு கண்வனும் கேட்கிறது எம்பருமானார் முடியிருக்க அதை விட்டுவிட்டு ஒரு நால்வானுக்கு மோட்சம் கேட்டாரு இதை என்னென்று சொல்வது என்று சொல்கின்ற பொழுது ஒரு அருமையான வார்த்தை இதுல அதாவது ஜனகராஜன் திருமகள் பிறகு ஊர் செய்தானே அவரை உன் மாதிரி நீ சொல்லி அனுப்பிச்சியே அதை அவனை விட எங்கள் அவனை அவன் எங்க குலத்தாரானுக்கு ஒப்பாக மாட்டான் அப்படிங்கிற இந்த ராவணனுக்கு இந்த மாதிரி அருபாலித்த சக்கரவர்த்தி திருமகனை காட்டிலும் எங்கள் கூடத்தாழ்வா விந்தியவர் அப்படின்னு ஒரு பாட்டு இந்த கருணை காட்டுவதிலே குலத்தாழ்வான் மிக விந்தியவர் இப்படிப்பட்ட ஆத்மகுண பரிபூர்த்தி உடையவர் இத ஆத்மாவோட கொடுத்து உடைவதற்கு இன்னொரு நிகழ்ச்சி கூட தாங்க ஏழாம் பத்து கணேசி பலிகம் இருக்கியா அந்த கணேசி பலிகத்தில பலரடியா முன்பதுடைய பாம்பனையப்பன் வளர்ந்துடையங்கிற பதிகத்துல பலரடியார் முன்பாதுரியா என்ற இடத்திலே ஒரு ஐதிசியம் சொல்லப்பட்டது என்ன விஷயம்னா அடியார்கள் பலர் இருக்க என்னை நியமித்தாரே என்று ஆழ்வார் வந்து வியக்கிறார் அப்படி ஸ்ரீரங்கத்துல எமருமானால் எழுந்திருக்கிற காலத்துல கிழக்கு பக்கத்துல உண்டான நம்முடைய கோயிலுக்கு எல்லாம் உடைய ஆபத்து கோவிலை இணைக்கிறது விக்கிரகங்களை உடைக்கிறது இப்படியாக பண்ணிக்கொண்டிருந்தார்கள் வீர சிறியவாக எல்லாம் பண்ணிட்டு வர இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட போறாங்க செய்தி எப்பெருமானார் கிட்ட வரது எம்பரா எம்பரமான ஆட்சி காலுக்கு எட்டிய உடனே பெரியதம்பியோடு அவன் ஆலோசனை பண்றான் என்ன செய்யலாம் இந்த மாதிரி வந்து இங்கேயும் நாம் இங்க எல்லாம் சௌரியமா நாம் இருந்துட்டு இங்கேயும் ஆபத்து வரும் போது இருக்கிறது நாம் என்ன பண்றது என்று சுற்றுகின்ற பொழுது அப்போ அவர் ஒருவர் பெரிய நம்பிக்கை சொல்றார் சுற்றி நாம் மரம் செய்ய புயல் நம் புயல்கள் இருந்த கடுமைங்கிற அந்த இது பத்தாம் பத்தி சாரதாவரை பரிசத்தில் வரக்கூடிய ஒரு பாட்டில் வருது அதை சொல்லி நாம எம்பெருமானாரை எம்பெருமானை ஒரு பிரதட்சணம் வருவோமையானால் இந்த துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று சொல்ல அப்ப என்ன கேட்கிற நான் பிரதட்சணம் புரிஞ்சுக்கின்னு சொல்ற வயதான காலத்துல நான் பிரதட்சணம் போறேன் எனக்கு பின்னாலே யாராவது ஒருத்தர் வரணும் யார் வரணும் நான் போகும்போது இவர் போறாரு இவர் பின்னாலும் நாம் போறதா என்று எண்ணக்கூடிய ஆள் இருக்கக்கூடாது அது நல்ல குணபூர்த்தி உடையவர் என்ன நல்ல காரியத்திற்காக நாம் போறோம் நாம் என்ன அப்படிங்கிற நல்ல எண்ணம் உடையவன் யாராவது இருந்தால் அவ்வாறு அப்போ சொல்லுவோம் அப்போ போது சொல்றார் அப்ப நம்ம ஆத்மகோண பரிபூர்த்தியிடம் குடத்தாழ்வானை அனுப்பலாமே கொடுத்தாழ்வ போற ஒரு உடல் வந்த உபத்தினாரோட இன்னும் வச்சு உபத்தினம் நடக்கிறதையுமே அப்புறம் சரிக்கிறோம் எதுக்கு சொல்றேன் ஆழ்வாருக்கு சொன்னார் வால்மீகி வியாசர் முதலாளிவாக எல்லார் முழுக்க எம்பெருமான் நம்மை கூப்பிட்டு திருவாய்மொழி பாடமொழியாக எம்பெருமான் அவர் புரிந்தானே அதுபோல எத்தனையோ சிவவைஷ்ணவான எம்பெருமானார் திருவுள்ளே இருக்க அவளையும் விட்டுவிட்டு வெளியிடமைகளுக்கு முன்னாலே என்னை போகும்படியாக சீரங்கத்துக்கு வரக்கூடிய ஆபத்தை தவிப்பதற்காக பிரதட்சணம் பண்ணுவதற்கு அவர் பின்னாலே போகும்படியாக என்ன நியமித்தாரே என்று சொல்லி வியந்தாரன் குலத்தாழ்வார்கள் இப்படிப்பட்ட ஒரு ஒரு ஆத்ம உணப்பூர்த்தி உடையவர் யாரு குணத்தாழ்வார் அதனால்தான் இந்த பாட்டில வஞ்சம் கூறும்பான் குளிர் கிழக்கும் நம் குணத்தாழ்வான் தரன் கூடியவை என்று சொல்லி அந்த மனிதத்திலே ஆழ்வாருடைய பெருமையை சொன்னார் முடிஞ்ச மட்டும் நீங்க விண்ணப்பிக்க முடியாதவனா சமைச்சுக்கிறீர்கள் என்ன எம்பெருமான பகவத்தனுடைய காலட்சேபம் சாய்ச்சிருக்கேன் சாய்ச்சிருக்கும் போது எல்லா பத்தாம்பத்து பத்து வந்தாச்சு சூழ் விழிப்புணர்வுகள் பதிகம் வந்தாச்சு அந்த சூழ் விழிப்புணர்வுகள் பதிகம் வருகின்ற பொழுது கூடத்தாழ்வான் முதலியாண்டான் கூடத்தாழ்வான் எல்லாருமே காலட்சேபம் இருக்கார் என்ன அலுவலகத்துக்கு போனாக்க அங்க அங்க இருக்கப்படுவாள் இங்கேருந்து போவற்றோட வரவேற்பாள் அப்படின்னு முறமுறை உரியுடைவானவர் முறமுறை எதிர்கொள்ள அப்போ இந்த வழக்கம் உருவாங்க பின்னால நிதி நற்பின்னவும் இரவு வழக்கம் என்ற பாசுர வியாக்கியானத்திலையும் அங்க மதிமுகம் உடந்தையர் ஏந்தினர் வந்தே என்கின்ற இடத்திலையும் ஸ்ரீதேவி பூதேவி மற்ற நாச்சிமார்கள் எல்லாம் சகாரியமா கொண்டு எழுந்தருள பள்ளி கொண்டு வந்தார்கள் சொல்லியிருக்கிறது ஆராய விடுகிறது அப்பே சகாரியும் பேர் வருது பரவல் செய்ய அந்த பெருமானுடைய பாதுகைக்கு சகாரியும் பேர் இல்லைன்னா சொல்லப்பட்டது இப்படி வரவேற்பு போவான்னு சாப்பிட்டு உடனே உரத்தாழ்வாருக்கு என்ன சொல்லிட்டு நாம் எம்பெருமானாருக்கு எம்பெருமானார் பகவதி குறிப்பாடு அப்போ எம்பெருமானா நமக்கு முன்னாலே பரவதிச்சால் அவர் முன்னாலே இருப்பது பின்னாலே நாம் பரவதிச்சால் நாம் பின்னாலே பரவச்சு போகும்போது எம்பெருமானார் நம்ம வரவேற்க வேண்டி வரும் அது முறையாகாது என்று கருதி என்ன பண்ணினார் ஒரு அடக்கி பெருமாள் செய்கின்ற செய்கின்ற பொழுது கூட தாழ்வார் ஒரு சம்ஸ்கிருத சோகத்துக்கு அந்த காலத்தில் எல்லாம் வெறும் ஸ்தோத்திரம் மட்டும் நம்ம வாழலாமா அந்த ஸ்தோத்திரத்துக்கு உண்டான அர்த்தங்களையும் கூட எம்பெருமானாலே விண்ணப்பம் செய்வார்களுக்கும் தெரியவில்லை அந்த ஸ்லோகத்திற்கு விசாரமாக பெருமாள் சன்னிதியிலே அவர் அர்த்தங்களை விண்ணப்பம் செய்ய நம்பருவார் மாணவந்து ஒரு வரம் வேணும் என்று ஆழ்வாரை கேட்க உண்மை ஆழ்வார் எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் உள்ளினால் அல்லாவுக்கும் அழுக்குடம்பும் இந்தியமை இந்தியாவுறாமை என்பது போல இந்த மிருகதூரத்தாலே கட்டப்படுத்துகின்ற இந்த சரீரத்தை விட்டு எனக்கு பிராபிய பூமியாகிய அபாவத்தில் அந்த அந்தமின் பேரின்பத்தை சுவாமி அருள வேண்டும் என்று எம்பெருமான் பிரார்த்திக்கிறார் நம்பெருமான் அவருக்கு குணத்தாழ்வானை உருவதற்கு மனசு வேத பாடம் கேளுங்கள் இதை தவிர வேற ஏதாவது கேட்டுங்கிறார் கூடத்தார்கள் உடைய கூடத்தார்களா நீ என்ன சொல்லுங்க நான் ஒரு சொல்லே சொல்லுவேன் பிராமத்தின் நாமிபாடனை இரண்டாவது வார்த்தை கிடையாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நான் கேட்டதுதான் இதுக்கு ஏதாவது என்ன சொல்லாயும் உங்க எங்களுமான கட்டாயப்படுத்தினார் அந்த கட்டாயத்தின் காரணமாக நமக்கு உமக்கும் உன்னுடைய திருநாமத்தை சொன்னவர்களுக்கும் உம்முடைய சம்பந்தம் உடையவர்களுக்கும் மேல்வீடு தந்தோம் அப்படின்னு சொன்னார் சொன்ன உடனே சொல்லி என்ன பண்ணார் அவருக்கு திருப்பதி இயக்கம் என்ன பண்ணார் பிரசாதங்கள் மல்லாமியெல்லாம் கொடுத்து அவருக்கு கௌரவம் பண்ணி வர திருக்கை சிறப்புன்னு ஒன்று போடுறாங்க திருக்கை சிறப்புன்னா என்னன்னா அபயசம் சன்னந்தாவுக்கோட அபயசமணி உண்டாண்டியா பெருமாள் திருக்கையை முதல் முதல் பண்ணி அதான் திருக்கை சிறப்பு இப்போ கோவில கொடுக்குறாரு ஸ்ரீரங்கத்துல இது பெரியாட்கள் இருந்தாக்கா அவளுக்கு கொடுப்பா ஸ்ரீரங்கத்துல அபயசம் அதுக்கு திருக்கை சிறப்பு பேரு ஸ்ரீரங்கத்துல அதெல்லாம் கொடுத்து ஆழ்வாரம் விட கொடுத்தான்னு சொல்றார் இந்த செய்தி எம்பெருமானார் காலுக்கு போன எம்பெருமானார் காலுக்கு போன உடனே எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் கூட வருத்தப்படுது ஆழ்வார் இந்த மாதிரி பரவசு போகணும் கேட்டார் எம்பானும் எம்பெருமான எம்பெருமானும் தலையை தெரிவித்தார் அப்படின்னு கேட்ட உடனே வருத்தப்பட்டிருக்க வேண்டாம் எம்பெருமானார் வருத்தப்படல சந்தோஷப்பட்டார் என்ன சந்தோஷம் அவருக்கு கேட்டார் அவருக்கு மனசுல ஒரு துக்கம் என்னுடைய எம்பெருமானார் என்ன துக்கம்னா திருக்கோட்டூர் நம்பியிடத்திலே சரம போகாட்டத்தை கேட்கின்ற பொழுது அவர் ஒரு ஒரு பெரிய வாய்ந்தார் கொண்ட இதை யாருக்கும் சொல்லக்கூடாது ரகசியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்க தெற்காடுவன் சன்னிகியை கூடியிருந்தார் அனைவருக்கும் இவர் வந்து அங்கு சொன்னவுடனே அந்த செய்தியை நம்பிகள் திருக்கோட்டியூர் நம்பியின் திருச்செவி கூட அவர் வருத்தப்பட்டு இவருக்கு நரகம் இவருக்கு நரகத்தான் எம்பெருமானார் ஆச்சாரியனுடைய ஆட்சியை உங்ககனம் பண்ணின காரணத்தாலே நமக்கு தான் என்று எம்பெருமானார் துக்கப்பட்டுக் கொண்டிருந்தார் குலத்தாழ்வார் இந்த மாதிரி வரவாழ்கிறார் எம்பெருமான் வரம்பு காண்ட உடனே இவரு சந்தோஷம் என்ன சந்தோஷம் நமக்கு மோட்சம் சித்தம் நமக்கு நரகம் கிடையாது அப்படின்னு தீர்மானம் பண்ணார் என்ன தெரிகிறதுன்னு கேட்டார் என்ன தெரிகிறதுன்னு கேட்டார் எம்பெருமான தனக்கு மரணம் கிடையாது மோட்சம்தான் தீர்மானமான உடனே சந்தோஷம் அந்த சந்தோஷம் தன்னுடைய உத்திரியத்தை வீசினார் உத்திரியத்தை வீசினார் அதைத்தான் நாம பார்க்கலாம் இப்போ இந்த உடையவர் சற்று தண்ணி இந்த ஊர்கள் இந்த ஊர்ல தொண்ட மன்னர்கள் காலையில் புறப்பாட்டுல தோசபாடம் தோசபாடம் சேமிக்கின்ற பொழுது அந்த துண்டை வீசுகிறார்களே அது உடையவர் செய்து காட்டின பழக்கம் அந்த காலத்தில் சந்தோஷம் சந்தோஷத்துக்கு அடையாளம் அது சந்தோஷத்துக்கு அடையாளமாக அது செய்கிற காரியங்கள் அதை செய்தாரா என்பதுமானார் இது இது நிச்சயமாக எம்பான் சாய்ச்சதாக ஒரு அற்புதமான ஸ்லோகம் சம்ஸ்கிருதத்தில் அதை விட இல்லை அர்வாஞ்சா அன்வயம் உபகதாக ஸ்ரீயமுக்திங்கரஸ்த யத் சம்பந்தாதி அமௌககசம் வன்யதே பூரணாதா எம்பெருமானாருக்கு முற்பட்ட ஆச்சார முற்பட்ட ஆச்சாரியர்களுக்கெல்லாம் திருமொழி சம்பந்தத்தாலே எம்பெருமானாருடைய திருமொழி சம்பந்தத்தாலே மோட்சம் பிற்பட்ட ஆச்சாரியர்களுக்கு எம்பெருமானாருடைய திருமொழி சம்பந்தத்தாலே மோட்சம் ஆனால் அந்த எம்பெருமானால் தனக்கு யாராலே மோட்சம் என்று நினைத்தார் என்றால் உடல் ஆழ்வானுடைய சம்பந்தத்தாரே தனக்கு மோட்சம் என்று அந்த எம்பெருமானார் நினைப்பாரேயானால் அந்த குரத்தாழ்வானுடைய பெருமையை நாம் என்னென்று சொல்வது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய தாற்பயம் இது அற்புதமான ஸ்லோகம் அது எம்பார் சாட்சியா சொல்றா இது என்ன எல்லா இடங்களிலே வருது தோற்றவாதத்தோட முத்தகம்ங்கிற தலைப்பில் இந்த போட்டிருக்கான் விழி இந்திரி சோகங்கள் அர்த்தம் தமிழ் அந்த பாட்டி சொன்னேனே அந்த ஜனகராஜ் அந்த பாட்டி இங்கே இருக்கான் என்று போய் நாடவா இறையவன் இளையவன் அந்த ஆழ்வானுக்கு என்று போய் நாடவா இளையமகன் என் ஆழ்வாளுக்கு நேர் போவா அன்று தன்னை நல்லவிந்த நானூறாருக்கும் நானூறாருக்கும் முக்தி நல்கினார் நல்கி கொடுத்தோம் அதாவது எங்க கூடத்தாழ்வாருக்கு சக்கரத்தின் திருமணம் ஒப்பாக மாட்டான் அவன் சொன்ன அவன் சொன்னது அவளுக்கு சிறப்பு இல்லை இவர் இந்த நானூறாயிரத்தி மோட்சம் நிகழ்ச்சிதான் மிகச் சிறப்பான காரியம் என்று சொல்லப்படும் அடுத்ததாக நாட்டிய நீலச்சமயங்கள் மாண்ட நாரணனை காட்டிய வேதம் கழிப்பூட்டது தென்புகவள்ளல் வாட்டகிலா வண்டமிழ் மறைவாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய நீலத்து இராமானுழந்தன் இயல்பு கண்டே அதாவது நாட்டிய ஈச சமயங்கள் மாட்டன இது எப்படி ஈச சமயங்கள் மாட வாதம் குறித்து வென்று அந்த மாதிரி மாடுங்க ஒரு சிங்கம் கோயிலுக்குள்ளே படுத்துக் கொண்டிருந்தால் சொப்னத்துல அந்த சிங்கத்தை சாமானியமான மிருகங்கள் பார்த்தாலும் கூட அப்படியே மாண்டு போகுவான் அதுபோல ராமானுசந்தன் இயல்பு கண்டே நீதி மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கணி கூற்றது வேதத்திற்கு பண்ண சந்தோஷம் வேதெல்லாமோ எப்படியெல்லாமோ அர்த்தம் பண்ணினார் ஒத்த வேதமே கிடையாது பொய்யும்னா வேதத்தை ஒத்து கொண்டு தவறாக பொருளை சொன்னார்கள் இப்படியெல்லாம் பண்ணிவிட்டாரே என்று வேதத்துக்கு ஒரு வருத்தம் இருந்தது அந்த வருத்தமெல்லாம் சந்தோஷம் போய் சந்தோஷப்பட்டதால் நாரணனை காட்டிய வேகம் கழிவுட்டு நாரணனை காட்டிய வேகங்கிற எல்லாரும் போட்டாங்க சிவன் தான் பலதெய்வம் சொல்லிட்டு இருக்கா முருகன் தான் பலதெய்வம் அப்படின்னு சொல்லி வேதத்தை எல்லாரும் இருக்கா வேதத்தை ஒத்துக்கொண்டவாள் அதெல்லாம் இல்லை என்று சொல்லி எம்பெருமானாரை பார்த்தவுடனே இப்படிப்பட்ட சொல்லவர்கள்லாம் வாய் வாய் வாய்ந்து போனார்கள் வாய் அடைந்து போனார்கள் அதே மாதிரி செடியதனை அழியதுதான் வாங்கி கூர்ப்பு சமயங்கள் ஆளும் குலைய என்றெல்லாம் அவசரானே அப்படி எவ்வளவான சுபாவத்தை பார்த்தவுடனேயே இதெல்லாம் நடந்துவிட்ட ஞானைக்கு தென்கூர்கவள் வாட்டமிலா வன் தமிழ் மலை வாழ்ந்தது அந்த குருகூர் சடோபதனுடைய திருவாயோடி வாய்வு பெற்றிருந்தது மலை வாழ்ந்தது ஏன்னா அவர் அவர் அவர் தொண்ட பிற்பாடுதான் இந்த துருவாய் மொழிக்கு வியாக்கியானங்களை அவதரித்தன அவள் செய்யும்படியாக உருவத்திலே நியமித்து அவள் மூலமாக அந்த திருவாயுமொழியில உண்டான அந்த வேதத்தை செல்லவிழால் நீத்தபிரான் வாழியே என்கின்ற முறையில் அதை எடுத்து வட்டோடு கொள்ளும்படியாக செய்தவர் சுவாமி எம்பெருமானால் தான் முதன் முதலாக ஆரம்பித்தவர் திருப்பு தான் அந்த பாட்டைவிழா வண்ணமில் மலைவாழ்வு மண்ணுலகில் ஈட்டியத்து ராமானுஜன் இயல்புகளே சிங்கத்தினுடைய சுபாவத்தை பார்த்து எப்படி மற்ற மிருகங்கள் எல்லாம் வாய்ந்து போகும் அதுபோல எம்பெருமானாருடைய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் அவருடைய சுபாவம் இதெல்லாம் பார்த்தவுடனேயே மற்ற சமயத்தவர்கள் எல்லாம் மாண்டு போனார்கள் என்று சொல்லுங்கள் அடுத்தது Thank you. அது எப்படி அந்த வேதங்கள் வேதத்துல வேதங்கள் ஆனது எப்படி சொல்றாங்க கேட்டா வேதத்துல நல்லா கொஞ்சம் கவனிக்கிறது அதாவது வேதம் வந்து ரெண்டு பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு கர்மகாண்டம் என்றும் ஞான காரணம் என்றும் ரெண்டா பிரிக்கப்பட்டிருக்கு இதுல எம்பெருமானா என்ன அந்த ரெண்டையும் ஒன்று என்று சொல்லி தன்னுடைய சிவாட்டத்தை சாதிச்சிருக்கார்கள் ஏகதாசம் நமக்கு பூர்வ பூர்வமாசை உத்தரவாசையம் நமக்கு ஒரே சாஸ்திரம் அப்படின்னு சொல்லி நிர்தாரணம் பண்ணியவர் எம்பெருமான இது அவ அத்வைகளுக்கு அவர்கள் என்றும் தனித்தனி நம்ம சொல்லிட்டு இருக்கான் சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியை சொல்றேன் உங்களுக்கு சில காலத்துக்கு முன்னால இந்த இந்த சிங்கேரி இப்ப இருக்கிற சுங்கேரி சுவாமிகள் முந்தைய ஒரு அகேவ வித்யாசீஸ்வரர் நல்ல வித்வான் அவன் வந்து குற்றாலத்துல சாதுர் மாசம் கொண்டாடினான் அந்த சாதுர் மாசத்துல அவா சாதுர் மாசத்தா சரசு நடத்துவா அப்ப அந்த சரசு நடந்திருந்த பொழுது அந்த சரசுக்கு அப்ப வாங்கவாத மடத்துக்கு காய்கறி எழுதினாவா உங்க மடத்துல வித்வான்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி காய்கறி காய்கறி அப்போ இந்த வட்டவான சுவாமியுடைய தகப்பனாலும் வித்வான் கோபால் என்கிற சத்துசாஸ்திரி வித்வாத்வார் என்ற கோபால் என்கிற அவனுடைய போராட்டம் ஒரு இந்த விஷயத்தை தான் பேசினார் வேதம் முழுவதுமே ஒரே சாஸ்திரம் நாராயணிக்கா மனதிவம் சொல்லறது என்கின்ற போய் அந்த அவ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி சமாதானம் பண்ணி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த சங்கராச்சாரியார் இவளை உத்தம சம்பாவனை பண்ணி கௌரவிச்சு அனுப்பிச்சார்னு நான் இதிலே மூணு கை கொள்ளுகிறேன் அப்படி நமக்கு ரெண்டும் ஒன்று பூர்வமீமாசையும் உத்தரமீமாசையும் பூர்வகாண்டம் உத்தரகாண்டம் ரெண்டும் ஒன்று நமக்கு முதல் பாகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால் அது எம்பெருமானுடைய கிரமத்தை சொன்னது உத்தரவாகம் வந்து எம்பெருமானுடைய சுருங்க உணவை விபூதிகளை சொல்றது என்பது நம்முடைய சித்தாந்தம் இந்த பராசர பட்டர் தன்னுடைய சீலங்காரி தவத்தில் மிக அமுதமாக சொல்றார் ஆரோ வேதா பிரமாணம் ஸ்மிதி வகுதே சேஷாதை புராணை நியாயீஸ்தார்த்தம் து அச்சாவிதி உபரி பரீட்சியதே பூர்வபாகः ऊर्ध्वो भागः त्वरिधा गुणविभव परीक्षापनैस्तु पदाप्तु वेदैश्च सर्वैः अहमेवेद्याय इति ईशेन च व्यासकर्ता பகவதியிலே வேதம் முழுக்காலையும் அறியப்படுகின்றவன் நான் தான் கண்டன் சொல்லியிருக்கான் எப்படி சொன்னான்னு கேட்டா யுத்தபூர்வான தந்தாலே வராது வேத வேதாக்கங்களை நாம் தீர்மானம் பண்ண வேண்டுமையானால் ஸ்மிருதி இல்லாத புராணங்களை கொண்டுதான் தீர்மானம் பண்ண வேண்டும் சொல்லி சீவன பூர்ணத்தில முதல்ல சொல்லியிருக்கார் வேதாக்கம் எழுதுவது ஸ்மிருதி இல்லாத புராணங்களாக சொல்லப்படும் அப்போ அப்படிப்பட்ட ஸ்மிருதி இல்லாத புராணங்களாக வேதாக்கத்தை நிர்ணயம் பண்ணுகின்ற பொழுது பூர்வ பாகத்தாலே எம்பெருமானுடைய ஆராதன கிரமத்தை சொல்லது உத்தர பாகத்தாலே அவருடைய சங்கல்பம் குணம் விபூதி எல்லாத்தையும் உத்தர பாகத்தாலே புகப்படுகின்றது அதனால் வேதம் முழுமையாலும் அறியப்படுகின்றவன் யார் கேட்டார் நான் தான் என்று கண்ணனே தானே சொல்லியிருக்கின்றார் அதனால வேதம் முழுவதுமே எம்பெருமானாருக்கு இன்னும் மற்ற மருத்தாள் எல்லாம் கேட்டா சில சில வேலை வாக்கியங்களை விட்டுருவாங்க இதெல்லாம் அத்வைகள் வேத சூழ்நிலை எடுக்கவே மாட்டான் துவைகள் அபேத சுத்திகளை எடுக்க மாட்டான் அப்போ மத்திய சில வேத வாக்கியங்கள் இருக்கு அதுக்கு பேர் கடன சுத்தி எழுதுனா பொழுதவர்கள் அர்த்தம் இதையெல்லாம் வைத்துக் கொண்டுதான் சுவாமி எம்பெருமான அவள் அவள் கூடிய இதையும் இந்த சுத்திகளை வைத்துக் கொண்டு ஒரு கவிழ்த்து வியாக்கியானம் பண்ணியிருக்காருனால அதனால வேதம் முழுவதுமே நமக்கு பரம பிரமாணம் என்று சொல்லப்படுறது அவதாரம் என்ன சொல்றாங்க கேட்டா பேரொன்று மட்டில்லை ஞானங்கி இதுல வேதங்கள்லையும் தர்மசாஸ்திரங்கள்லாம் பரமசாஸ்திரங்கள்லாம் சொல்றது பரம இம்பெருமான் தான் மேலாளவன் அவன் தான் நமக்கு அடையத்தக்கவன் அவரே நமக்கு உபாயம் என்றெல்லாம் சொல்லி இருக்கின்ற பொழுது இந்த அவனால் வந்து ஏன் மாதிரி சொல்றார் எம்பெருமானார் தான் நம்ம அடைய வேண்டியவன் அந்த அனைவருக்கும் உபாயம் எம்பெருமானாராக எம்பெருமானாரே தான் என்று ஏன் எப்படி சொன்னார்னு கேட்டா இது என்ன காரணம்னு கேட்டா எம்பெருமானார் ஆச்சாரி ஜெகதாச்சாரி அந்த ஜெகதாச்சாரி என்று எம்பெருமானார் சொல்றாரு ஏன் சொல்றாருன்னா வேதம் சொன்னா கையை சாஸ்திரங்கள் இந்த மாதிரி சொன்னாலும் கூட சாஸ்திரங்கள் என்ன சொல்வது எம்பெருமானை காட்டிக் கொடுக்கக்கூடிய ஆச்சாரியன் மேம்பட்டவன் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே என்று சொல்லி சாதாரணமான சோழங்கள் சொல்லுகிறது இதை தவிர ஆச்சாரம் நம்முடைய நம்முடைய நூல்களில் சொல்லுகின்றது கேட்டார் ஏன் கேட்டால் ஏன் ஆச்சாரியன் மேம்பட்டவன் கேட்டா பகவானுக்கு இந்த ஜீவாத்மா என்பவானுக்கு அடிமைப்பட்டிருக்கின்ற அந்த ஜீவாத்மாவை அவனுக்கு உபகரிக்கிறார் சம்பந்தங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீ இருந்தாப்பா நீ அடைய வேண்டிய தெய்வம் இவனை போய் நீ சொல்லி ஆச்சாரியம் சொல்லி கொடுக்கிறான் இந்த ஆச்சாரியனுடைய உபதேசத்தாலே தான் ஜீவாவா ஜீவாத்மாவாளவன் திரும்பி எம்பெருமானை அடைகிறார் அவன் எம்பெருமானுக்கு சேதவசுவான இந்த ஆத்மாவை உபகரித்தவனாலும் ஆச்சாரியம் அதனால இந்த ஆச்சாரியம் ஆச்சாரியத்துவம் என்கின்ற இந்த தன்மைக்கு இது வந்து இத வந்து எம்பெருமான் தான் ஆச்சாரியனாயிருக்கும் ஆசைப்பட்டார் உலகராஜா ஈஸ்வரன் தான் ஆச்சாரியத்துவத்தை ஆசைப்பட்டிருக்கும் ஆகையிலே குருபரம் வழியிலே அன்வயித்தது லட்சுமிநாதமானந்தாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மஞ்சே குருவரம் பதார்த்தம் சொல்லும் கீதையும் அபய பிரதானத்தையும் அனுப்பியது ஆச்சாரியனா உபதேசம் பண்ணுமே பகவத்கீதை ரங்கதாசன் வெளியிட்டா அபய பிரதான பிரதானத்தை ஆச்சாரிய வஸ்துவுக்கு பிரத்யுபகாரம் பண்ணலாவது விபூஷித துட்டயம் ஈஸ்வரத்வயமும் உண்டாது இந்த ஆச்சாரியம் என்று உட்காரத்துக்கு அவனுக்கு பிரத்யுபகாரமாக எதை செய்ய முடியும் ரெண்டு விபூதி நாலு விபூதி இருக்க வேண்டாம் ரெண்டு ஈஸ்வரன் தான் அவனுக்கு பிரத்யுபகாரம் பண்ண முடியும் ஏன்னு கேட்டா உபய விபூதியையும் அந்த தான் விட்டு விளக்காம்படி பண்ணி கொடுத்தவன் ஆச்சாரியன் என்ற உகையும் ஊதியும் வாழ்க்கை வசப்பட்டது கைத்திரங்களோட எம்பெருமானார் ஒரு கிழமைக்கு ஒற்றமோடன் கேட்டார் ஒரு சீட்டு கொடுத்தார் சீட்டு கொடுத்தோடனே அந்த அவர் போனார்கள் நம்பிள்ளை சீரகத்திலிருந்து காஞ்சிபுரத்தில் வருகின்ற பொழுது வழியிலே ஒரு ஆலமரம் அந்த ஆலமரத்தை தங்கி அவர் வந்தார் அந்த விட்டு நல்ல நிழலோட கூட இருந்து தண்ணீர் தூக்கு பெருமாள் திருவாராதனம் பண்ணி திருநீராதனம் மணிட்டு புறண்டு போறார் போன உடனே அந்த இதோட போறச்சே அந்த ஆலமரத்தை தன் இது கையாலே கடலில் கொடுத்தார் இவர் அந்த பக்கம் போன உடனே இந்த ஆலமரம் ரெண்டாக பிறந்து அது ஜோதிஷி கிளம்பி மேல் நோக்கி புறப்பட்டது திருநாள் சொன்னார் இதே மாதிரி மணவாள மாமல்கள் ஆழ்வாருக்கு யாத்திரையாக போகின்ற பொழுது வழியில என்னவாறு புதிய வரமங்கள் ஒரு புதிய மரத்துக்கு இந்த மாதிரி அவருக்கு நட கொடுத்ததுங்கிறதுக்காக புதிய மரத்துக்கு நட அது மோட்டத்துக்கு போச்சு அப்போ உபரி ஊதியம் இவர்களுக்கு அதிகமாயிருந்தால் தான் வாழ்க்கை கொடுக்க முடியும் அதான் சொல்றேன் பூமியெல்லாம் இவாள் இருந்த காரணத்தாலே தான் இவ்வாறால அதை செய்ய முடிந்தால் ஆனால் ஆச்சாரியனுடைய பதவி மிக உயர்ந்தது எம்பெருமானை காட்டிலும் மிக உயர்ந்தவர்கள் ஆச்சாரியர்கள் என்று இது தெரிய சரி இந்த பெருமானார் அவதாரம் பண்ணினால உலகத்தாருக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டது முக்கிய இந்த ராமான் நூத்தந்தா இல்ல அமலதார் சொல்றாரு அவதாரம் பண்ணி என்ன ஆச்சு அது ஒரு பாசம் அற்புதமான பாசம் மண்மிக யோனிகள் தோறும் இறந்து எங்கள் மாதவனியை கண்ணுடன் காணகின்றார் காணுகின்றார் உலகூர்களெல்லாம் அண்ணலில் ஆவான் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணக்காயினரே அன்மிச யோனிகள் தோறும் எம்பெருமானும் பல யோனிகள் பிறந்தான் தென்னீந்த யோனியமாய் பிறந்தாய் அவன் தாமும் பிறக்கணும் பிறந்தாலும் அவனுக்கு தெரியும் நமக்கு தெரியாது உனக்கும் பல பிறவிகள் கடந்தன எனக்கும் பல பிறவிகள் கடந்து போகின ஆனால் என் பிறவிகளை நான் அறிவேன் உன் பிறவியை உன்னால் அறிய முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்படி மண்ணில யோகி பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுடலைச்சிலும் காணுகிறார் எம்பெருமானே பிரத்யட்சமாக வந்து முன்னால வந்து முன்னால் இருந்த லோகத்தார்கள் கண்ணெடுத்து பார்க்க மாட்டார்கள் அண்ணனின் அவாதம் வந்தோன்றிய அப்பொழுதே எம்பெருமானார் அவதரித்த காலத்திலேயே நல்லது ஞானங்களை கொண்டு நல்ல இந்த வேதங்கள் வேதாந்தங்களுக்கெல்லாம் உண்மையான அர்த்தங்களை எல்லாம் நன்றாக அறிந்து கொண்டு நாரணக்கு ஆயினரே நாரணக்கு ஆயினரே எல்லாம் எந்த அர்த்தம் கேட்டால் பெருமாளுக்கு எம்பது எம்பருவாளுக்கு இந்த ஆத்மாவா இந்த ஆத்மாக்கள் எல்லாம் சரீரம் சரீரமாய் அவன் சரீரியாய் விளங்குகிறான் என்றும் நாராயணனுக்கே நாம் கேடக்கூடர்களாயிருக்கிறோம் திருமந்திரம் துயாத்த நித்தர்களாக ஆனார்கள் எம்பெருமான் இது ஒரு மக்கள் கண்டம் குறிப்பாக அனைத்து இல்லத்தாரும் அணிந்தேதோறும் கடைச்சிறந்த திறமை என்கின்ற பனிரெண்டாம் பாசுரத்தில் அனைத்து இல்லத்தாரும் அணிந்தேதோறும் பாவா என்கின்ற பாசுரத்தினுடைய கடைசி அந்த அடிக்கையை அர்த்தம் சொல்கின்ற பொழுது இப்பெண் பிள்ளை பிறந்த பிற்பாடு பஞ்ச லட்சம் கோடி பெண்களும் பகவத்வனியத்தை அறிந்தார்கள் அப்படின்னு அந்த பாஜகத்தாலே சொல்லப்படுகின்ற கோபி இருக்காரு அந்த கோபிகள் இருந்த கோகுலத்திலே அவதாரம் பண்ண பிற்பாடுதான் அங்கே உண்டான பெண் பிள்ளைகள் அத்தனை பேரும் பகவத்துடைய அறிந்தார்கள் என்று சொல்லப்பட்டது எப்படி அது கிட்டாத்த மாதம் அவதரித்த பிற்பாடு எல்லாரும் மக்களுடைய அறிந்தது போல அப்படின்னு எப்போதுமே உபமான உண்மையற்ற உபமானமாக சொல்லப்பட்டது சிறந்ததாக இருந்தால் தான் உபமானமாக சொல்லணும் உபயோகத்தை காட்டில் உபமானம் சிறந்ததாக இருக்கணும் அப்ப இந்த பட்டலட்சம் குளிக்கின்ற பெண்கள் எம்பெருமான் அழிந்தார்கள் என்கின்ற விடயத்தை காட்டிலும் எம்பெருமான அவதாரம் பண்ணின பிற்பாடு இந்த லோகத்தால் எல்லாரும் மகத்துடையத்தை அழிந்தார்கள் என்கின்ற அந்த செய்திதான் மிகச் சிறந்தது என்று அதைத்தான் அவர்களால் இந்த பாசலுக்கு நன்றாக விளக்கி இது ஒரு உறவர்களிடம் ஒன்று சொல்றேன் எப்போதுமே நான் சுவீட்டமாக கூடியிருப்போம் நமக்கு சரியா போகும் சரி சொல்லுவோம் ஆனா மற்றவாழ்லாம் இதை ஒத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை மற்றவர்கள்லாம் இதை ஒத்துக்கணுங்கிறத கட்டாயம் அதாவது சொன்னா மறைவாக நமக்குள்ளே பழங்கடைகள் சொல்வது ஒரு மையமை இல்லை திறமான உணவிலே வெளிநாட்டாரதை வணக்கம் வெளிநாட்டாரா எல்லாரும் அர்த்தம் மற்றவர்கள் அர்த்தம் வணக்கம் செய்கின்றனர் நமக்குள்ளதான் பேசுகிறது பெருமை இல்லை மற்றவர்களும் இதை அங்கீகரிக்கிறார்களா என்பதை நாம் பார்க்கிறோம் அது ஒரு நிகழ்ச்சி ஒரு பெரியவர் சமீப வாழ்ந்துள்ளாக லௌக்கியாளர் விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவர் வந்து ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் ஆஃப் அதுல சொல்லுகின்ற பொழுது இது எங்க போட்டிருக்கான்னு கேட்டா ராமகிருஷ்ணா ஒரு புத்தகம் அந்த வெளியூர்லாம ஜாகிற புத்தகத்துல சுவாமி ரங்கநாதகானந்தாரு ஒருத்தர் ஒரு அவற்றுள்ள எழுதிக்கிறார் அதுல விவேகானந்தர் இந்த மாதிரி சொல்றாரு கோர் பண்றாங்க என்ன சொல்றாருன்னா சங்கரனுக்கும் ராமானுக்கும் வித்தியாசம் காட்டுறாங்க சங்கரனுடைய மனத்திலே ஞானத்துக்கு தான் பிரதானம் உணர்ச்சிகளுக்கு இடம் கிடையாது பக்திக்கு இடம் கிடையாது எம்பெருமானோட பேசுவதற்கு மொழி சம்ஸ்கிருதம் தான் மற்ற பாடல்களை பேச முடியாது சோத்திரம் பண்ண முடியாது மோட்சம் என்பது எல்லாருக்கும் கிடையாது கிடையாது எல்லா எல்லா ஆத்மாக்களுக்கும் மோட்சம் கிடையாது சங்கராச்சாரிய மனது இன்னைக்கு மேடையில் பேசியிருக்காங்க நிறைய பேர் ஆனா அவருடைய வேதாந்த சித்தாந்தப்படி எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் மோட்சம் உண்டு என்ற கொள்கையை சங்கராச்சாரி ஏற்றுக்கொள்ளவில்லை சொல்ல மாட்டேன் அப்படின்னா ஆனால் அந்த அதர் ஹேண்ட் சொல்றார் ஞானத்தோடு கூட பக்திக்கு இடம் உண்டு உணர்ச்சிகளுக்கு இடம் உண்டு எம்பெருமானை வழிபடுவதற்கு தோற்றம் பண்ணுவதற்கு அவரவருடைய பிராந்திய மொழிகளிலே செய்யலாம் இது எத்தனை பேருக்கு கீர்த்தனம் பாடியா இத்தனை பாடல்கள் இன்னைக்கு பாடல்கள் நாம் பார்க்கிறோம் தோற்றங்கள் பார்க்கிறோம் அதுக்கப்புறம் இந்த மோட்சம் என்பது உலகத்திலே பிறந்த அத்த ஆத்மாக்களுக்கும் பர்த்ரை பிறப்புரிமை வைகுந்தம் புகுவது மன்னவன் அப்படின்னு சுவாமி சொல்லிட்டு அதனால சங்கராச்சாரியார் இந்தியாவில் உண்டான ஜனங்கள் முழுவதையும் வைதிக மார்க்கத்திலே கொண்டு வரணும் என்று முயல்கிறார் அவரால் வெற்றிகாரம் முடியலை ஆனால் சுவாமி ராமானுஜராவே அதை வெற்றி காலம் முடிந்தது என்று சொல்லி அதை வெளியிட்டார் அப்போ நடந்தார் ராமானுஜர் அவர்கிட்ட பிற்பாடு நான் எல்லாம் நாராயணமாரை என்று இருந்த அமுதராஜ் ஆயிரம் வருடத்திற்கு முன்னால் சொன்னதும் இன்றைக்கு இவ்வாறு சொல்லுவதும் எப்படி பொருத்தமாக என்னால அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானார் எல்லாத்தையும் நமக்கு எல்லாம் மோசம் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டாம் எம்பெருமானால் ஆகி பிடிச்சாங்க நமக்கு அது ஒரு வாய்ப்பு கேட்டு தாழ்வன்னில்லா மனதாரந்து கடவுளும் காலத்துல என்ன பார்த்தா இது சர்வசூன்யவாதத்தான் ஒண்ணுமே கிடையாது எல்லாம் பொய் நிற்பதிலே நடப்பதிலே நீங்கள்தான் கேட்பதிலே பொய் எல்லாம் பொய் என்று சொல்லக்கூடிய ஒரு வாதம் தான் இந்தியாவிலே கிடையாது பௌத்த மதம் சர்வசூன்யவாதம் நன்றாக கூண்டி இருந்த காலம் அந்த சமயத்தில் தான் எம்பெருமானுடைய அவர்தான் அவங்க என்ன சொன்னாவா வேதமே கிடையாது வேதம் பொய் வேத அனித்தியம் இல்லை வேதம் நித்தியம் இல்லை அனித்தியம் தோன்றி சொற்களி ஆராய்ச்சி பண்ணப்பட்டது இப்படி எல்லாம் ஆதம் பண்ணிக் கொண்டிருந்தார்கள் பௌத்தர்கள் ஏழை தாய் ஒன்றில் தான் மழை தாழ்வு இது மழை தாழ்வுன்னா வேதத்துக்கு அபௌஷயத்தும் நித்தியத்தும் ரெண்டு தான் வேதத்துக்கு பிரமாணம் சொந்த பிரமாணம் தானே பிரமாணம் தான் பிரமாணம் இன்னும் எதிர்பார்க்கிறது வேற சுத்த பிரமாணம் அப்படிப்பட்ட அந்த வேதத்துக்கு ஒரு தாழ்வு ஏற்பட்டு தாழ்வு ஏற்பட்ட உடனே கலிமுடன் அப்படின்னா நான் ஆட்சியை நிறுத்தணுமே அதுக்காக இந்த காலத்துல ஆட்சியை பிடிக்கிறது கூட்டணிகள் சேர்ப்பது போல அவனும் அந்த காலத்துல கூட்டணி சேர்த்தான இந்த வேதத்தை ஒத்துக்கொள்ளாதவர்களையும் வேதத்துக்கு ஒத்துக்கொண்டு தவறான அர்த்தம் கொண்டவர்களையும் கூட்டணி சேர்ந்து கொண்டு தன் ஆட்சியை நிலைநிறுத்தினான் யாரை கலிமுகன் தாழ்வுகளெல்லாம் நலாழ்ந்து தளமுழும் கலியே கலியே ஆழ்கின்றாள் வந்து அழித்தவன் அண்ணம்மா எறும்பெருமானார் அவதாரம் பண்ணணும் சொல்லி யாரே தமது யாரே யாரை எம்பெருமாட்டுக்கு பிரார்த்திச்சாளா இல்லை தானே அழித்தவன் என்ன சொல்றான் கேட்டா அதாவது அவாமிதந்த ஜன பாரதேய அப்படின்னு சுதப்பிரகாச வார்த்தை சொல்றாங்க மக்களுடைய ஆட்சியம் கேட்டாலே எம்பருமானுடைய அவதாரம் அவதாரமானது தானே ஏற்பட்டது யார் சொல்லி வந்தேன் அழித்தவன் காட்டி அவரால் அரங்கல் ஓடி சூழ்கின்றவாரை சுழி கொடுத்தவள் சொந்தருளா வாழ்கின்றவன் அதாவது அரங்கல் அது வெளியாடுவார் ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை எம்பெருமான் கொண்டு சமர்ப்பிக்கிறார் அது என்னவென்றால் மௌலி சூடுகின்ற மாலை மௌலின்னா ஏன்னா ஆண்டால் சூடி கொடுத்த மாலையானபடியாலே எம்பெருமானுக்கு ஆதரவு அதிகம் இதுக்கா என்ன பண்றாங்க தலை அந்த மாலை இருக்கணுமா தலை என்ன தலையில சின்ன தோட்ட என்னதான் அதுக்கு என்ன பண்ண தடையான மாலையான அப்படியால் தலையாரை தாங்கினான்னு ஒரு வியாக்கியாராகிறார் ஆண்டாள் சொல்லி கொடுத்த மாலை தலையான சிறந்த மாலையான அப்படியாலே அதை தலையாரையை தாங்கினான் அப்படி அந்த மாலையை கொடுத்த ஆண்டாளுடைய அருளாலே வாழ்கின்ற வள்ளல் இந்த வாழ்கின்ற வள்ளல்கிற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் கேட்டா வள்ளல் இந்த வாழ்கின்ற என்பது நிகழ்தான் அது எப்போ யூஸ் பண்றாங்க என்றால் பகவான் இருந்தார் என்றோ பகவான் இருப்பார் என்று சொல்லக்கூடாது பகவான் இருக்கிறார் என்று சொல்லணும் முக்காலத்தில் உள்ள பொருளை நிகழ்காலத்தாலே நாம் சொல்லணும் என்பது தமிழ் இலக்கணமானது நல்ல எம்பெருமானால் இருக்கார் பெருமானார் இன்றைக்கும் வாழ்கின்ற வள்ளலாக இருக்கார் அந்த எம்பெருமானார் ஸ்ரீரங்கத்தில் ஒரு பபயுக்த நாடிலே எம்பெருமானிடத்திலே சரணாகதி பண்ணி அந்த சரணாகதியின் மூலமாக ஒரு வரவாங்கி வச்சிருக்கார் எம்பெருமான் உமக்கும் உங்களுடைய சம்பந்த சம்பதிகளுக்கும் மோட்சம் தருகிறோம் என்று சொல்லி வரம் கொடுக்கிறார் அந்த வரத்தை சுவாமி வேதாந்த தேசியம் ஞான நிலையத்திலே ஒரு ஸ்லோகத்தாலே சொல்றார் அழகாலும் அழகாலும் அவர்களும் உங்களுடைய ஆட்சி குடும்பத்திலே கடைசியில ஒரு வெண்பாவாக அவரும் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட அந்த வனத்தை தான் காலத்தையே இங்கிதாதி பாபத்திலே சேரணம் பகவட்சமைவ சாக துறைவ கமலா கமலை அஞ்சிதாழ்வு கேம சயவகி எதிர்ந்த அவற்றை பெருமானாரே உங்களை ஆசிரியத்தவர்களுக்கு அந்த பெரிய விராட்சியார் பெருமாளுக்கு இந்த சேர்க்கையிலே நீ வாங்கி வச்சிருக்கேனே அதுதான் இந்த ஜனன் முக்காலத்திலையும் அபராதம் பண்ணுகின்ற இந்த ஜனங்களுக்கெல்லாம் அதுவே தஞ்சம் என்று கூறி மாமனியிடம் புதிதாக யோசித்து காணிக்கிறார் அதனால எம்பெருமான இருக்கிறார் இருந்தார் என்றோ இருப்பார் என்றும் சொல்லக்கூடாது அதனால்தான் அவ்வளவு நாள் வாழ்கின்ற வள்ளல் வள்ளல்வானது தனக்கு கிடைத்தது மற்றவாளுக்கு கொடுப்பது அவருக்கு கிடைத்த மோட்சத்தை நமக்கெல்லாம் பெருமொழியாக அந்நில ஒரு வர உதாரமான வள்ளலாக சுவாமி பெருமானார் புழங்கினார் அதனால்தான் பெருமானார் எங்க எழுதிருக்கார் உணர்ந்த வெஞ்ஞானியின் யோகம் பெறும் திருவாய்மொழியில் மணந்தரும் மண்ணு கிடந்தரும் மாமரனாள் உணர்ந்த பருமார்வம் ஒருந்தும் பரிசரும் புக்குதிக்கும் குழந்தைகள் கொண்ட ராமானுஜனும் குலப்பொருந்தே அதாவது அதாவது ஞானிகளுடைய கூட்டத்திலே விஞ்ஞானிகளுடைய கூட்டத்திலே திருவாயூரில் மனம் தரும் இஞ்சி சமந்து விளந்தரும் திருவாயூரில் எங்கெல்லாம் சேமிக்கப்படுகின்றோம் அந்த இடத்திலேயே பெருமாளும் நாட்டியம் எங்கெல்லாம் போய் கொண்டு எழுந்து இதிலே மட்டுமல்ல சாதாரண இடங்களிலேயும் கோயில் கொண்டு இருக்கிறார்களோ அந்த இடத்திலே இல்லாட்டி எம்பெருமானார் எல்லா கோவிலையும் எம்பெருமானார் அவர் இந்த மாதிரி இடங்களில் எம்பெருமான் சிவசாதிப்பார் என்று சொல்லி அமுதனா துணியிருக்கிறபடியால் அந்த எம்பெருமானார் இன்றைக்கும் வாழ்கின்ற உள்ளதா எல்லா விதேசங்களிலேயும் எல்லா திருக்கோயிலே சிவசதி நடத்தாது அந்த இன்பரமான திருவுள்களே நமக்கு தஞ்சம் இது கூட ஒரு ஒரு ஐதிசம் இருக்கு மற்றவருடைய காட்சேப குட்டியில இருந்தாலும் கட்டிகிட்டே இருந்தா ஒரு வித்வானம் வருவார் ஒரு சாதாரணமானவன் வருவார் இவர் என்ன பண்ணுவார் பட்டர் கேட்டா அந்த சாதாரணமா இருக்கக்கூடிய இவரை கூட்டி பேசி வச்சு எல்லாம் பண்ணுவார் இந்த வித்வான ஒன்றுமே பண்ண மாட்டார் அது ரொம்ப வருத்தம் வித்வானது நாம் இவ்வளவு படிச்சிருக்கோம் நம்ம கௌரவிக்கலையே அப்படின்னு உடனே ஒரு ஆளுக்கு கூட்டம் இருக்கிற நீ கூட்டம் நீ இவ்வாறு கேட்டால் கூட இத்தனை காலட்சேபத்துக்கு கொண்டேன் என்ன தெரிஞ்சு சேர்ந்து கேட்டாங்க அவர் அது இது சொல்லி சாஸ்திரம் விவாதம் இருந்தார் முடிவாக உடனே இருந்தவர் கூட்ட எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ எவ்வளவானா அது கொண்டுகிட்டே தஞ்சம் அப்படின்னு சொல்லு சரணம் சொல்லு அதுதான் அடியே உணர்ந்தது அப்படின்னு சொன்னார் அதனால சாரமானது எம்பெருமானாருக்கு சரணம் அதனால்தான் நாம் அனுசந்தானம் பண்ணுறோம் இப்படிப்பட்ட இந்த எம்பெருமானார் விஷயமாக அணியை உபந்து செய்யும்படியா ஏறிட்ட ராமசந்திர ராமசாமிங்காருக்கும் கேட்கும் பொறுமையோடு கேட்டு போகின்ற உன் அன்னைவரோடு எதிர்விழித்தாமல் அடியனுடைய பிரணாம மரமான சமர்ப்பித்துக் கொண்டு ஏதேனும் தவறுகள் இருக்குமானால் அந்த தவறுகளில் அடியேன் தலையை புகட்டு நல்லது இருக்குமானால் ஆச்சாரியன் திருவடியிலே சமர்ப்பிக்கும்படியாக பிரார்த்தித்துக் கொண்டு எழுது ஸ்ரீமன் மகாபூதபுரே ஸ்ரீமத் हिमतेरपि सा वायमासने भूष्यस्येन